மௌலானா அமல் ஹாஜ் ஹலீல் அஹமது கிர்மிசத் அவர்கள் குர்ஆன் கூறும் வணக்கவியலும் வாழ்வியலும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள் الله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هذا القرآن يهدي للتي هي أقوم صدق الله مولانا العظيم கண்ணியத்திற்கு பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே நண்பர்களே மரியாதைக்குரிய நிஜாமுத்தீன் அதரத் அவர்கள் அகிலத்தின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இஸ்லாம் தான் என்பதை ஒரே ஒரு ஹதீஸின் மூலம் தெளிவாக விளக்கி காட்டியிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அதன்படி அமல் செய்ய தோஃபிக் தருவானாக அதன் மூலமாக அவர்களுடைய தரஜாவையும் உயர்த்தி தருவானாக பெரியவர்களே நண்பர்களே குரான் கூறுகிற வணக்கவியல் என்ன வாழ்வியல் என்ன நான் சாதாரணமாக நினைக்கிறேன் இப்படி ஒரு சிந்தனை நமக்கு வந்திருக்குமா என்பதே சந்தேகம் குரான் சொல்லுகிறது இஸ்லாத்தை சொல்லுகிறது செய்கிறோம் இதிலே வணக்கவியல் என்பது என்ன வாழ்வியல் என்பது என்ன இரண்டு இயல்கள் இருக்கிறதா என்பது பொதுவாக சிந்தனைக்கு வருவதற்குரிய வாய்ப்பு நம்மவர்களுக்கு உருவாக்கி தர தரப்படவே இல்லை சோதர்களே பயணத்திற்கு தேவை பாதை பயணத்திற்கு தேவை பாட்டை அந்த பாட்டை ராஜபாட்டையாக இருக்க வேண்டும் கோடல் மாடலான பாதையில போகக்கூடாது குறுக்கு வழி என்றைக்குமே ஆகாது ஆனால் பாருங்க இந்த பழனி ரோட்ல சக்தி டாக்கேஸ் முன்னால ஒரு பங்க் இருக்குது அதுல இப்படி சுத்தி போறது ஒன்று இருக்குது குறுக்க போறது ஒன்று இருக்கு நீங்க போய் பாருங்க நூத்துக்கு எண்பது பேர் அந்த குறுக்க தான் போவாங்க அதுல ஒரு தனி டேஸ்ட் எங்க எல்லாம் குறுக்கே போக முடியுமோ அங்கே எல்லாம் குறுக்கே போய் கொண்டிருக்கிற சமுதாயமாக இந்த முஸ்லிம் சமுதாயம் மாறிவிட்டது என்றைக்கு மாற்றம் தெரியல ரொம்ப காலமாயிருச்சு சோதரே நம்முடைய உடலிலே இஸ்லாமிய ரத்தம் ஓடுகிறது இஸ்லாமிய ரத்தம் என்பது இறைவனா இறைவன் அல்லாஹ் முகம்மத் என்ற செல்கள் அதிலே கலந்து போகிறது வெறும் சிவப்பனு என அல்ல அல்லாஹ் முகம்மத் என்ற செல் தான் அதிலே இருக்கிறது அப்படி இருந்தால் தான் அவர் முஸ்லிம் அல்ல சொல்லுகிறார் அப்படிப்பட்ட பாட்டையை உங்களுக்கு நான் காண்பித்திருக்கிறேன் இன்னஹாதல் குரான் ஏகதில் நெல்லத்தி ஏ ஆக்குவோம் இந்த குரான் ராஜபாட்டை காட்டுகிறது உங்களுக்கு இந்த உலகத்தை நீங்கள் யாருக்காக மறுக வேண்டியதோ மயங்க வேண்டியதோ தருக வேண்டியதோ தத்தளிக்க வேண்டியதோ பொருள வேண்டியதோ மாற வேண்டியதோ உங்களுக்கு அவசியமில்லை நேராக ராஜபாட்டையிலே போய் கொண்டிருக்கிறீர்கள் யார் உங்களை தடுத்து நிறுத்த முடியும் இமையிலே வந்தால் கூட எங்களுடைய சமயம் எங்களுடைய இமயத்தையும் தாக்கும் சமயம் என்று சொன்னால் எங்களுடைய அல்லாஹ் காட்டி இருக்கிற பாதை ராஜபாட்டை வைர தி ஐவஜ் என்று சொல்லுகிறான் இதிலே கோணவில்லை எங்கேயும் கோணவில்லை சோழர்களை முதலிலே முஸ்லிம்களாகி நாம் இதை புரிய வேண்டும் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பாதை இருக்கிறது கோலம் இல்லாத பாதை யாருக்கு முன்னாலும் புரிய வேண்டியது இல்லாத பாதை எவருக்கு முன்னாலும் அடங்க வேண்டியது இல்லாத பாதை ஆண்டவனுக்காக அடங்குகிறவர்கள் அத்தனை பேருக்கும் அடங்குவோம் ஆண்டவனுக்காக யுகைப்புள் மறுவுலா யுகைப்பு இல்லா இல்லா யாரையாவது நேசித்தால் அல்லாவுக்காக யாரையாவது விரும்பினால் அல்லாவுக்காக எதையாவது விரும்பினால் அல்லாவுக்காக எதையாவது செய்தால் அல்லாவுக்காக எதையாவது செவிட்டால் விட்டால் அல்லாவுக்காக யாரோட கோபித்தால் அல்லாவுக்காக பார்த்தால் அல்லாவுக்காக பேசினால் அல்லாவுக்காக நிமிர்ந்தால் அல்லாவுக்காக குனிந்தால் அல்லா குனிந்தால் அல்லாவுக்காக இதை தவிர வேறு ஒரு மந்திரமே தாரக மந்திரமே நம்ம இடத்திலே கிடையாது செல்வர்களே ஆனால் அதை விட்டு எங்கோ வெகு தூரம் விலகி சென்று விட்ட காரணத்தினாலே இன்றைக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டால் பொதுவாக நீ சொல்லுவோம் இஸ்லாம் என்றால் என்ன அல்லாவை நம்புவது ரசூலை நம்புவது பள்ளிவாசலிலே சென்று தொழுவது நோன்பு வைப்பது ஜக்காத்து கொடுப்பது அஜி செய்வது இது உண்மை என்பதிலே நூற்றுக்கு நூறு இல்லை நூற்றுக்கு நூறு ஆயிரம் உண்மை ஆனால் நான் தெளிவாக கேட்கிறேன் ஏனென்றால் இங்கே இருப்பவர்கள் நன்றாக இதை எடுத்துக் கொள்ளுவீர்கள் இதை விளங்குவீர்கள் உங்களுடைய துவாவின் மூலமாக நானும் செய்யக்கூடியவனாக ஆகுவேன் நீங்களும் செய்ய முயற்சிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் இதை இங்கே சொல்ல விரும்புகிறேன் இல்லையானால் பொது மேடைகளிலே சொல்ல சொல்லுகிற விஷயம் அல்ல இது ரகசியமும் அல்ல ஆனால் எடுத்துக்கொள்ளவர்கள் எப்படி எடுத்துக் கொள்வார்கள் தெரியாது சோதர்களை நான் கேட்கிறேன் நம்முடைய தொழுகை மசிதுக்குள்ளே உலகத்திலே யாருக்கு தெரியும் நாம் தொழுகிறோம் என்று நம்முடைய தொழுகையை என்ன செய்கிறோம் என்று யாருக்கு தெரியும் தொழுகை தான் முதல் கேள்வி சந்தேகம் இல்லை முதல் கேள்வி சந்தேகம் இல்லை மன் தரக்க சலாத்தமதாமிதன் பக்கத்து கவர தொழுகையை விட்டவன் அவன் காதலாகி விடுவான் சந்தேகம் இல்லை ஆனால் நாம் தொழுகிறோம் என்று உலகத்திலே யாருக்கு தெரியும் இந்த தொழுகையாரை நல்ல மனிதன் என்று யாருக்கு தெரியும் இந்த தொழுகையோட அந்தஸ்து யாருக்கு தெரியும் இந்த தொழுகையார் என்ன நிகழ்கிறது என்று யாருக்கு தெரியும் சரி நோன்பு ரமதான் மாதத்தில் நம்ம மூஞ்சி அப்படித்தான் இருக்கும் பழகி பழகி நோன்பு வச்சதுனால நம்ம நோம்பு வச்சிருக்கோம்னு தெரியாது நோன்பு வச்சதா மோட்டை தொங்க போட்டு தான் இருக்கிறோம் அப்படி எல்லாம் இல்ல நோன்பு வச்சு பழகிட்டோம் என்னைக்கு போல இருப்போம் ஒரு ஊருக்கு போயிருந்தோம் சமீபத்துல எப்போ நடக்கிறதா ரம்ஜான் காலத்துல அவர் வீட்டுல படுத்திருந்தோம் சயிர் சாப்பிட்டு படுக்க ரொம்ப லேட் ஆச்சு சயிர் சாப்பிட்டு படுத்திருந்தோம் பஜிர் தொழுதுட்டு அவர் கடைக்கு போறவர் பஜிர் தொழுதுட்டு இப்ப தூங்கின ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு படுத்தோம் சாயந்தரம் எழுந்திரிச்சோம் சரி சாப்பிட்டுக்கிறோம் தூக்கம் வருது இயற்கையா தூங்கணும் சொன்னாரு அதே அவசரப்படாதீங்க பொறுப்பா தூங்குங்க அது சொல்ல வார்த்தை சரின்னு நானும் அவசரப்படாம பொறுப்பா எட்டை முக்காலுக்கு எந்திரிச்சோம் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அப்புறம் ஒரு ரெண்டரை காத்து தொழுதுட்டு சரி காணமே ஹரியார காணமே வரட்டும் சரி நம்மள பொறுப்பா தூங்கிட்டு சொன்னவர் அவர் பொறுப்பா தூங்கிட்டு இருக்கிறாரு இடைஞ்சல் பண்ண வேண்டாண்டு நான் குரான் செய்ய போயிட்டு ஓதிக்கிட்டு இருந்தேன் என் கூட இருந்தவரை குளிச்சுட்டு வந்து உட்கார்ந்து இருந்தாரு அவற்ற ஒரு குரான் இருந்தா ஓதிப்பார் குரான் இல்ல எங்க கையில நான் ஓதிக்கிட்டு இல்ல பாச்சு கால் மணி நேரம் ஆச்சு இருபது நிமிஷம் ஆச்சு இவ்வளவு நேரம் வராம இருக்கிறது காரணம் இல்லையேன்னு சொல்லி மெதுவா எட்டி பார்த்தேன் யாரை காதல முன்னால கதவுக்கு போய் பார்த்து ஒருத்தர் நின்றாரு என்னங்க ஆஜியாருங்க அவர் அப்பவே போயிட்டாரு உங்களை கூட்டிட்டு வர சொல்லிட்டு போயிருக்கிறார் ஏழரைக்கே போயிட்டார் ரமலான் மாதத்திலே கடை திறப்பது பிந்தியது கிடையாது வியாபாரத்தை குறைத்தது கிடையாது வியாபாரத்தை சுருக்கியது கிடையாது விவாதத்தை பெருக்கியது கிடையாது நாம் வைக்கிற நோன்பு யாருக்கு தெரியும் நோன்பு யார் என்ன விளைகிறது என்பது யாருக்கு தெரியும் நோன்பு நம்மோடு நோன்பு ரமலானோடு தொழுகை பள்ளியோடு ஜக்காத் முஸ்லிம் முஸ்லிமுக்கு தான் கொடுக்கணும் ஒருவருக்கு கொடுக்க முடியாது தான யாருக்கு செய்யலாம் ஆனா ஜக்காத் என்ற கடமையானது இருக்கிறது அது ஒரு முஸ்லிம் முஸ்லிமுக்கு தான் கொடுக்கணும் முஸ்லிம் இல்லாதவருக்கு கொடுத்தால் கடமை நிறைவேறாது ஹஜ் மக்காவிலே மினாவிலே அரபாத்திலே முஸ்லிஃபாவிலே மதீனாவிலே அங்கே போய் என்ன செய்யறோம் தெரியாது துகூல் கைது முஸ்லிமின் அம்னோன் முஸ்லிம் அல்லாதவர்கள் உள்ளே நுழைவது தடுக்கப்பட்டிருக்கிறது கூடாது யாரும் உள்ள விட மாட்டாங்க அங்க போய் என்ன செய்யறாங்க யாருக்கு தெரியாது ஆக இந்த காரியம் தான் இஸ்லாம் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தை பற்றி யாருக்கு தெரியும் இந்த இஸ்லாத்தை பற்றி யாருக்கு தெரியும் இந்த கடமைகளை பற்றி அல்லாஹ் குரானில் எவ்வளவு சொல்லி இருக்கிறான் இந்த கடமை கடமை என்பதில் எந்த சந்தேகம் இல்லை இதைத்தான் முதலிலே செய்ய வேண்டும் நான் இதை இதை சொல்லுகிற காரணத்தினாலே நான் இந்த வணக்க வணக்கவியலை குறைத்து சொல்லுகிறேன் என்று அர்த்தமல்ல வணக்கவியல் என்பது நம்மோடு ஒட்டியது நம்முடைய உயிரோடு ஒட்டியது நம்முடைய உடலோடு ஒட்டியது நம்முடைய கண்ணோடு காதோடு எல்லாவற்றோடு ஒட்டியது இரண்டாக பிரிக்கவே முடியாது இரண்டர கலந்தது ஆனால் அது நம்முடைய ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தானே இருக்கவே தவிர அது உலகத்துடைய பார்வையில் வராது இஸ்லாம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கபரிஸ்தான இடத்தில் அடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மையத்தா இஸ்லாம் உலகத்துக்கு தெரிய வேண்டும் ஜார்ஜ் புஷ்ல இருந்து ஜார்ஜ் புஷ்ல இருந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அதிபர் வரைக்கும் தெரிய வேண்டும் இல்லையா இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சாதாரண தொண்டருக்கும் தெரிய வேண்டும் இல்லையா சாதாரணர்களுக்கும் தெரிய வேண்டும் இல்லையா ரோட்டில் போகிறவனுக்கும் தெரிய வேண்டும் வீதியை நடப்பவர்களுக்கும் தெரிய வேண்டும் தென்னாப்பிரிக்காவில் கிரிக்கெட் விளையாடுகிறவர்களுக்கும் தெரிய வேண்டும் இஸ்லாம் என்ன சொல்லுவா எனக்காக அதற்காக முயற்சி செய்தோமா நான் முஸ்லீம் இந்த இஸ்லாத்தை பரப்புவது என்னுடைய பொறுப்பு என்னுடைய கடமை என்று நினைத்து கொண்டு வா என்று கேட்கிறேன் தொழுகை கட்டாயம் ஆனால் தொழுகைக்கு அல்லாஹால சொல்லிவிட்டால் ரசூலை பாருங்கள் ரசூலை எப்படி தொழுகிறார்களோ அப்படி தொழுங்கள் தொழுகையுடைய சட்டங்களை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கிறார்கள் தொழுகையுடைய நேரங்கள் இருக்கிறது பஜிர் மோகர் அசர் மகரிப் ஈஷா குரானில் இருக்கிறதா ஃபஜ்ரும் இஷா ஃபஜ்ரும் இஷாவும் இருக்கிறது மின்பாதி சலாத்தில் ஃபஜ்ர் என்ற ஒரு இடத்துல மின்பாதி சலாத்தில் இஷா இது சூரத்து நூறில் இருக்கிறது அதுவும் இந்த இரண்டு நேரத்துக்கு பின்னாலே நீங்கள் படுக்கிற நேரத்திலே மற்றவர்கள் உள்ளே வரக்கூடாது என்பது சம்பந்தமாக இருக்கிறது தவிர தொழுகை சம்பந்தமாக இந்த ஆயத்து இல்லை வஜிரிஷா என்ற வார்த்தை இருக்கிறது தொழுகை சம்பந்தமாக இல்லை தொழுகையுடைய நேரம் சம்பந்தமாக கேளுங்கள் ரெண்டே ரெண்டு ஆயத்தான் இருக்கிறது யாரு உள்ளது குத்திபா அத்தினி சலாத்தில் துலூக்கி சம்சீலாக இல்லை அத்தினி சலாத்தில் துலூக்கி ஷம்ஸ் சூரியன் மத்தியிலிருந்து சாயும் போது தொழுங்கள் இலா ரசத்திலே சூரியன் அஸ்தமாகிற வரை மொத்தம் எத்தனை நேரம் தொழுகையாச்சுங்க நீங்களே சொல்லுங்களா இலா ரசத்திலே சூரியன் அஸ்தமாகிற வரை சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து இதுலயும் மொகர சொல்லல அடுத்த ஆயத்தல்லாஹு தாலா சொல்லுகிறான் அக்னிசலாத்த தரபையின் நகாரி ஒரு ஜுலபம் இல்லை தொழுகை நிலைநிறுத்துங்கள் தரபையின் நகாரி பகலுடைய இரண்டு ஓரங்களிலே ஒரு ஜுலபம் இல்லை இரவனுடைய பகுதிகளிலே பரப்பையின் நகாரி பகலுடைய இரண்டு ஓரங்களிலே சுலபம் இல்லை இரவனுடைய ஒரு பகுதியிலே இது எத்தனை சொல்லுங்க எத்தனையோ இருக்கட்டும் ஆக ஃபஜர் லொஹர் அசர் மகரிப் ஃபஜ்ரில் ரெண்டு ரக்காத் லொஹர்ல நாலு ரக்காத் அசர்ல நாலு ரக்காத் மகரிப்ல மூணு ரக்காத் இஷாவில நாலு ரக்காத் வித்திர மூணு ரக்காத் குரான் இருக்கா அங்கேயாவது தொழுகையுடைய நேரத்தை பத்தி இவ்வளவுதான் இருக்கு என்ன இருக்கு இன்ன சொல்லாத்த காலத்தில் மூமினில கிதாபம் மௌக்கூத்தா தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை அது இருக்கு ஆனா நேரம் என்னங்கிறதுக்குள்ள பூரா விளக்கம் இது இல்லை சரி தொழுகைக்கு நீங்க தயாரானா யாயுகொள்ளதில் ஆமலும் இதா குந்தும் மிரசலாத்தி ஃபர்சுல் உஜூஹக்கும் வைதியக்கும் இது மராபில் தொழிலுக்கு நீங்க தயாரானால் முகத்தை கழுவிக்கொள்ளுங்கள் முழங்கைகளை கொள்ளுங்கள் தலைக்கு வசதி செய்து கொள்ளுங்கள் கால் கழுவிக்கொள்ளுங்கள் இது இருக்கு தொழிலினுடைய சட்டம் இதை தவிர கிபிலா எதிர்ந்து கூட இல்லை ரசூலுல்லாவுக்கு நீங்கள் விரும்பிய கிபிலா வைத்தல் முக்கத்தை நோக்கி தொழில் கொண்டிருந்தார்கள் பிறகு ரசூலுல்லா மக்கா காபத்துல்லா கிபிலாவான சொந்தம் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார்கள் அதனாலே அல்லா சொன்னான் கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் பலனு ஃபலனு வல்லியன்னக கிபிலத்தன் தர்தாஹா ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் நீங்கள் மஸ்ஜிதில் ஹராமை முன்னோக்கி தொழுங்கள் இது கிபிலா சம்பந்தமா இருக்கு கிபிலா சம்பந்தமா இதுதான் ஒது சம்பந்தமா அதுதான் தொழுகையுடைய நேர சம்பந்தமா அதுதான் சலாத்த காணத்தல் மூவின கிதாபு கிதா கிதாபே மௌக்கூத் நேரம் குறிக்கப்பட்ட தொழுகை இதை தவிர தொழுகை சம்பந்தமாக அதனுடைய சட்டம் சம்பந்தமாக வேற எந்த ஆயத்தும் குரானிலே இல்லை இவ்வளவு மட்டும்தான் இருக்கு சரி நோம்பு சம்பந்தமாக என்ன இருக்கு நோம்பு சம்பந்தமாக அந்த ஆயத்துல யாய் வல்லதீனாமனு குத்திபாலைக்கும் சியாமக்கமா குத்திபால் அல்லதீனமின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னாளர்கள் இது கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கு மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஒண்ணு பமன் ஷஹரபல் யார் ரமலான் ஆஜராக யார் ரமலான் மாதம் வருகிறதோ அவர்கள் நோன்பு கட்டும் வயிற்கால மரியாதை சபரின் அவர் வியாதிஸ்தராகவோ அல்லது பிரயாணத்தில் இருந்தால் ஐந்தத்தும் ஐயாமின் நுகர் வேறு நாட்களில் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் வக்குரு ஷ்ரபு நீங்கள் குடியுங்கள் சாப்பிடுங்கள் ஹத்தாய தமையன் அளக்கும் ஹைத்துல் அபியது என வெள்ளை நூல் கருப்பு நூலுக்கு வித்தியாசம் தெரிகிற வரை குடியுங்கள் சாப்பிடுங்கள் சுபு சாதிக் நூல் அங்க சொல்லல வெள்ளை நூல் கருப்பு நூலுக்கு வித்தியாசம் அதாவது வெள்ளை நூல் கருப்பு நூலுக்கு இருக்க சொன்னா வானத்திலே தெரிகிற கருப்பு வெள்ளை கருப்புக்கு பிறகு வெள்ளை தெரிகிற வரை நீங்கள் சாப்பிடலாம் சுபு சாதிக் வரை அது சுபு சாதிக் கூட சொல்லல இவ்வளவுதாங்க நோம்பினுடைய ஆயத்திற்கு ஐயாமம் அதுதான் குறிப்பிட்ட சில நாட்கள் இது ஒரு ஆயத்திற்கு இதுல வேற ஆயத்தில்லை கேட்டுக்கிட்டே அடுத்தது ஜக்காத் ஜக்காத்தை பத்தி என்ன ஆயிருக்கு அத்தீமுசலா வாத்து ஜக்கா அத்தீமுசலா வாத்து ஜக்கா பதினோரு இடத்துல இது மாதிரியான அர்த்தம் உள்ளது இருக்கு தொழிலை நிலைநிறுத்துங்கள் ஜக்காத்து கொடுங்கள் தொழிலை நிலைநிறுத்துங்கள் ஜக்காத்து கொடுங்கள் தொழிலை நிலைநிறுத்துகிறவர்கள் ஜக்காத்து கொடுக்கிறவர்கள் இப்படி பதினோரு இடத்துல இருக்கு சீகா கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமா இருக்கும் வார்த்தையோட அமைப்பு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஆக இதுதான் பதினோரு இடத்துல இருக்கு ஒரு இடத்துல இருக்கு பக்ரவும் ஒரே ஒரே ஒரு இடத்துல இருக்குது பக்ரவும் மாத்தேஸ்வரம் பக்ரவும் மாத்தேஸ்வரம் அதுவும் அதுவும் அந்த பதினொன்றுல சேர்ந்தது ஒரு இடத்துல மட்டும் இருக்கு அதாவது ஹூதுமின் அம்பாலியும் சதக்கத்தன் துத்தாகிருகும் அவர்களிடத்தில் நீங்கள் பொருளை வாங்க சக்காத்தை வாங்குங்கள் அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக இது ஒண்ணுதான் சக்காத்துடைய சட்டம் இருக்கு பாக்கி விளைபொருளுடைய சக்காத்தை பற்றி குழு மின் சமரிஹி இதாஸ்மர விளைச்சல் வந்தால் பலன் வந்தால் அதை நீங்களும் சாப்பிடுங்கள் வாத்து ஹக்கஹு யோம ஹசாதிஹி அறுவடை நாளில் அதனுடைய ஹக்கை கொடுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் ஜக்காத்தை பத்தி புறா குரான் இவ்வளவுதான் இருக்கு சரி ஹஜ்ஜை பத்தி என்ன இருக்கு வலில்லாய அரண்நாசி ஹஜ்ஜுல் பைத் மனிதர்கள் மீது கடமையாக இருக்கிறது அல்லாவுக்காக ஹஜ்ஜி செய்வது ஒன்று ஆயத்து இன்னொரு இடத்துல வாத்திமுல் ஹஜ்ஜ அமிரத்தில் இல்ல ஹஜ்ஜையும் உமராவை அல்லாவுக்காக செய்யுங்க இந்த ரெண்டு ஆயத்தா இருக்கு பலாஜினா ஆலைக்கும் அது வேற அது ஹஜ்ஜுடைய இதை பத்தி இல்ல வேறொரு கேள்விக்கு பதில் இவ்வளவுதான் சகோதரர்களே தொழுகை நோன்பு ஜக்கா ஹஜ்ஜு ஆனால் அதனுடைய உயிரோடு இணைந்தது ஆனால் அதனுடைய சட்டங்களை எல்லாம் விட்டால விரிவாக செல்லவில்லை எந்த வரை என்றால் நோன்பிலே என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிட சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா குடிக்கலாமா குடிக்க கூடாதா ஆனா அது சட்டம் நோன்பு காலத்திலே கூட உங்களுடைய மனைமார்களுடன் உடலுறவு கொள்ளலாம் இரவு காலத்திலே உங்கள் உறவு அந்த இரவோடு பகல வச்சுக்காதீங்க அப்ப தெரியுது மற்ற காலத்துல பகல கூட வச்சுக்கலாம் எப்போ ஒருத்தர் இப்பதான் கேட்டார் கொஞ்சம் கூட்டத்தில் கேட்க வெக்கமா இருந்துச்சு அதனால தனியா கேட்கிறேன் பகல்ல உடல் ஒரு வச்சுக்கலாமா அப்ப என் கூட இருந்த ஒருத்தர் சொன்னார் அனுபவத்தில் சொன்னாரு வச்சுக்கலாங்க ஏன்னா அப்பதான் பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க சௌகரியமா இருக்கும் எனக்கு கிழவனுக்கு இது விளங்குறேன் அதற்குள்ள ஆளுங்க இருக்கு அப்பதான் அந்த அந்த பாயிண்ட் டச் பண்ணி கொடுக்க முடியும் இப்ப நாங்களுக்கு என்ன தெரியும் இதை பத்தி சிரிக்கிறாரு பாருங்க அப்ப அது விளங்கிருச்சு அர்த்தம் நல்லா பிள்ளைகளா இருக்க மாட்டாங்க ராத்திரில எல்லாத்தையும் கூட படுக்க வச்சுக்கிட்டு இது என்ன விவகாரமா இருக்கும்ல விவாகம் இல்ல விவகாரம் அது அதனால இது சரி பரவாயில்லையே அதனால ஒண்ணும் இல்ல இல்ல பாக்கி வெக்கமா இருப்பது இருந்தா இது எல்லாரும் போயிடுறாங்க கதவு அடிச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு அவரே பதில் சொல்லிட்டாரு நானும் சரி சரிதாங்கன்னு சொல்லி இரவு காலத்திலே உறவு ரமதானுடைய காலத்திலே கூடும் என்று இதை தவிர வேற எதுவும் சொல்லலை இது நம்முடைய உயிரோடு கலந்து சட்டங்களை அல்லாஹத்தால சொல்லவில்லை என்ன காரணம் இதையெல்லாம் நீங்கள் ரசூலை பார்த்து தெரிந்து கொள்வீர்கள் குது அன்னி மாசிக்கும் ரசூலுல்லாஹி சொன்னார்கள் அஞ்சுடைய காரியங்களை என்னை பார்த்து செய்து கொள்ளுங்கள் முஸ்லிம் பாபத்தை எல்லாம் சொல்லி இருக்கிறானா எல்லாம் சொல்லி இருக்கிறானா மிலாவை எல்லாம் சொல்லி மசித நமிலாவை பற்றி எல்லாம் சொல்லி இருக்கிறாரா மசித குபாவை பற்றி எல்லாம் சொல்லி இருக்கிறாரா தவாவை பற்றி எல்லாம் சொல்லி இருக்கிறாரா உலகிற்கு மக்காம இப்ராஹிமுக்கு பின்னால் தொழுது கொள்ளுங்கள் அந்த ஒரு வார்த்தை இருக்கு ஆனா ஒவ்வொரு தவாவுக்கு பின்னால் அப்படி தொழுகிறது ரசூல்லாட்டு தான் தெரிஞ்சுக்கணும் இவ்வளவுதான் சகோதரர்களே கடமைகள் என்று சொல்லப்பட்ட கட்டாய கடமை என்று சொல்லப்பட்ட பத்தி இவ்வளவு சொல்லாத காரணம் என்ன இதையெல்லாம் நீங்கள் என்னுடைய ரசூல் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அதே நேரத்தில் சகோதரர் நான் சொல்ல வருகிறேன் இது இது வழக்கவியல் பாக்கி இது கூட சுண்ணத்தான தொகை இருக்கு நகிலான தொகை இருக்கு தகச்சு தொகை இருக்கு இந்த தொழில் எல்லாம் இருக்கு இதெல்லாம் செய்யணுமா வேண்டாமா கட்டாயமா செய்யணும் இதெல்லாம் செய்யணுமா வேண்டாமா கட்டாயமா செய்யணும் இது எந்த சந்தேகம் இல்லை இதெல்லாம் எக்ஸ்ட்ராவான நவாபிலான தொழுகைகள் நம்ம நோன்பு வைக்கலாம் அதெல்லாம் இருக்கு இதுல எல்லாம் இதெல்லாம் வழக்கறியல்ல சேர்ந்தது ஆனால் நம்முடைய குறிப்பிட்ட இடத்துல தான் செய்வோம் தவிர எல்லா இடத்திலும் செய்யறது இல்லை குறிப்பிட்ட இடத்துல தான் செய்யறோம் ஆனால் அதே நேரத்தில் வாழ்வியல் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய வாழ்வியல் என்று சொன்னால் என்ன தனி மனித வாழ்க்கையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தனி மனித வாழ்க்கை என்று சொன்னால் நான் நான் பேசுகிறேன் எப்படி பேச வேண்டும் நான் பார்க்கிறேன் எப்படி பார்க்க பார்க்க வேண்டும் நான் கேட்கிறேன் எப்படி கேட்க வேண்டும் நான் இங்கே உட்கார்ந்திருக்கிறேன் உங்களை பற்றி நான் என்ன நினைக்க வேண்டும் என்னை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டும் இங்கிருந்து எழுந்து போய்விட்டேன் உங்களை பற்றி நான் என்ன பேச வேண்டும் என்னை பற்றி நீங்கள் என்ன பேச வேண்டும் உங்களை பற்றி நான் குறை சொல்லலாமா கூடாதா இதையெல்லாம் நோம்பு பத்தி சொன்ன மாதிரி ரெண்டு ஆயத்தில் அல்லா சொல்லிட்டானா தொழுகை பத்தி சொன்ன மாதிரி ரெண்டு ஆயத்தில் அல்லா சொல்லிட்டானா ஜக்காத்தை பற்றி சொன்ன மாதிரி ரெண்டு ஆயத்தில் அல்லா சொல்லிட்டானா இல்லை சகோதரர்களே நீங்கள் குரானை புரட்டி பாருங்கள் குரானில் மூன்றில் ஒரு பங்கு வாழ்வியலை பற்றி அல்லாஹுத்தாலா விரிவாக சொல்லி இருக்கிறான் குரானில் மூன்றில் ஒரு பங்கு அல்லாஹு தாலா வாழ்வியலை பற்றி ஒன்றொன்றாக எடுத்து தனித்தனியாக அல்லாஹு தாலா விரிவாக சொல்லி இருக்கிறான் சுருக்கமாக சொல்லி நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நவி பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று மட்டும் அல்லாஹ் சொல்லி நிறுத்தவில்லை ஒவ்வொன்றாக தெளிவாக சொல்லுகிறான் உதாரணமாக பாருங்கள் எடுத்தவுடனே அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னமல் மூமினோன இஹ்வத்துன் மூமின்களாகி நீங்கள் உங்களுக்கு இடையிலே நீங்கள் சகோதரர்கள் நீங்கள் சகோதரர்கள் ஆனா இப்ப சகோதரர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க அது அவர்களுக்குள்ள அதாவது வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள் காரணம் இல்லையானால் அண்ணன் தம்பி சொன்னா எப்போ சேர்ந்துக்குவாங்க எல்லா விஷயத்திலும் ஒன்னா எடுப்பாங்க எங்க அண்ணனுக்கு கொண்டு வந்தா எனக்கு வந்த மாதிரி என் தம்பி கொண்டு வந்தா எனக்கு வந்த மாதிரி என் அக்காவுக்கு கொண்டு வந்தா எனக்கு வந்த மாதிரி ஒரு குடும்பத்தார் என்று சொல்கிறவர்கள் ஒரு குடும்பத்தார் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு உடலை போல வாழ்வார்கள் என்பதுதான் இயற்கை இப்ப ஏதோ சில காலத்துல பணத்தால வேற சில பிரச்சனைகளால சில சண்டைகள் வரலாம் ஆனால் கூட தானாக ஆவிட்டாலும் தன்னுடைய சதவீதம் இல்லையா அப்படி முஸ்லிம்களே நீங்கள் இன்னும் முஸ்லிமுடைய ஆசிரியர் வைக்கும் உங்களுக்கு இடையே நீங்கள் நீங்கள் சகோதரர்களாக நடந்து கொள்ளுங்கள் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் இதை சொல்லி அல்லா நிறுத்தல வத்தக்குல்லா நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் என்று அல்லாவுக்கு தெரியும் அல்லாவை பல்லாருங்கள் வெளியங்கத்தில் சகோதரர் நடந்துட்டு உள்ள மறைச்சி நடத்தீங்க அல்லா விட மாட்டான் வத்தக்குல்லா அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் லாலக்கும் அப்படி ஆனால் நீங்கள் அல்லாஹுவால் கவனத்து செய்யப்படுவீர்கள் அடுத்து அல்லா சொல்றாங்க யா யுகல்லதி ராமனு லா கௌமின் கௌமின் அசாய கூறு ஈமான் கொண்டவர்களே அல்ல ஈமான் கொண்டவர்கள் கூப்பிட்டு சொல்றா ஏன் தெரியுமா ஈமான் கொண்டாதவர்கள் இதை பத்தி எல்லாம் சிந்திக்கவே மாட்டாங்க நீங்க ஈமான் கொண்டிருந்தும் நீங்கள் சிந்திக்கவில்லையானால் நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் அல்ல ஈமானை கொண்டு குடித்தவர்கள் கொலை செய்தவர்கள் ஈமானை கொண்டவர்கள் ஈமான் கொண்டவர்கள் ஈமானை கொண்டவர்கள் நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் அல்ல ஈமானை கொண்டவர்கள் லா எஸ்கர் கௌமின் எந்த கூட்டத்தாரும் எந்த கூட்டத்தாரை தனிநபரும் தனிநபரை கேலி செய்யக்கூடாது இது அல்லா சொல்லி பெருசா இவங்க எவ்வளவு பெரிய ஆயத்து தேவையா இருக்கு நீங்க பாருங்க கொஞ்சம் சரி ஆண்களுக்கு சொல்லிட்டானா அடுத்து அல்லா சொல்றான் மின் அசாய கூணும் கயிறம் மினவும் ஒரு சமயம் அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் ஆகினால் கேள்வி செய்யாதீர்கள் பொதுவா அல்லா சொல்லிட்டான் பொதுவாகத்தான் சொல்ற பழக்கம் ஆண்களுக்குரிய வார்த்தை தான் உபயோகிச்சு அல்லா சொல்லுவோம் பெண்களுக்கும் அந்த சட்டம் அடங்கும் ஆனால் இந்த இடத்துல பலா நிசாவும் மின் நிசாயின் எந்த பெண்ணும் எந்த பெண்ணையும் கேலி செய்ய வேண்டாம் முதல்ல சொன்னதுல பெண்ணு வருமா வராதான் வரும் ஆனாலும் திருப்பியும் சொல்லுகிறான் வலா நிசாவும் நிசாயின் எந்த பெண்ணும் எந்த பெண்ணையும் கேலி செய்ய வேண்டாம் ஏனென்றால் இது ஒரு பெரும் குற்றமாக ஆகிறது நீங்கள் மூவிங்களாக இருந்து கொண்டு உங்களுக்கு மத்தியிலே கேலி பேசுவது பெரும் குற்றம் ஆண்களும் கேலி பேசக்கூடாது பெண்களும் கேலி பேசக்கூடாது அசாய கூணோ ஹைரம் உன்ன இந்த பெண்ணை விட அந்த பெண் சிறந்தவர்களாக இருக்கலாம் அதனால் கேலி செய்யாதீர்கள் பாருங்க அல்ல எவ்வளவு விவரமா சொல்லலாம் தொழுகிறோட காத்து சொல்லணே தொழுகிறோட நேரம் சொல்லணே தொழில் நோன்புடைய சட்டங்கள் காலையில தண்ணி ஊத்தனா நோம்பு முடியுமா முடியாதா தொப்புள்ள என்ன போயிட்டா நோம்பு நோம்பு முடியுமா முடியாதா வீடு குடிச்சா நோம்பு முடியுமா முடியாதா புகை உள்ள போனா நோம்பு முடியுமா முடியாதா காற்று வேகமா அடிச்சு மண் உள்ள போனா நோம்பு முடியுமா முடியாதா சொல்றேன் எல்லாம் ஆனா இது பாருங்க எவ்வளவு விளக்கமா சொல்றேன் ஏன் இதை நீங்க எடுக்கிற இது வாழ்வியல் நீங்க இதுதான் நீங்கள் தெருவிலே நடக்கும் பொழுது வீதியிலே நடக்கும் பொழுது ஊருக்குள்ளே சுற்றும் பொழுது நாட்டுக்குள்ளே உழவும் பொழுது உலகளவோடு சுற்றி வரும் பொழுது மக்களுக்கு மத்தியிலே உங்களுடைய குணாதிசயங்கள் தெரிய வேண்டும் உங்களுடைய வாழ்வு உத்தமமானதாக இருக்க வேண்டும் உங்களுடைய எல்லா காரியம் உத்தமமாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எனவேதான் அல்லாஹால சொல்லுகிறார் அடுத்து சொல்லுகிறார் வலா தல்மிசு அன்புசக்கும் நீங்கள் யாரையும் யாரும் குறை சொல்லி பேசாதீர்கள் பாருங்க முதல்ல சொன்னா கேலி செய்யாதீர்கள் அப்புறம் சொல்ல குறை சொல்லி பேசாதீர்கள் பிறகு சொல்றோம் வலா தனாபசு பில் அல்கா பட்ட பெயர்களை சொல்லி கூப்பிடாதீர்கள் அந்த குட்டையை பார்த்தியா அந்த நெட்டையை பார்த்தியா அந்த கருப்புல பார்த்தியா சொல்லவே இல்லைங்களா அப்படி சொல்லாதீர்கள் வலா தனாபசு பிலா ரக்காப் இதெல்லாம் நம்ம சும்மா தராதியில கிராத்தா ஓதிட்டு அத யாராவது காரிபாசித் கிராத்தா ஓதிட்டு ஆஹா கிராத்து நல்லா இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சுங்க சுதேசிங்க அவர் சுதேசி நாம பரதேசி சொல்றேன் வெறும் கிராத் ஓதுவதற்கு அல்லா இறக்கிறார் இது மாதிரி ரெண்டாயிரத்து சொத்து ஆயத்து இருக்குதுங்க எனக்கு படிக்கவும் நேரம் இல்லை உங்களுக்கு கேட்கவும் நேரம் இல்லை ஒரு நீண்ட நேரமா இருந்தா உங்களுக்கு தனியா உட்கார்ந்து ஒரு பாடமாகவே பாருங்க வாழ்வியலை பற்றி அல்லா எவ்வளவு சொல்றான் வழக்கறிஞர் ஒரு குறிப்பிட்ட சொல்லி ரசூலை பார்த்து செய்துட்டே இருக்கேன் ஆனால் வாழ்வியல்ல நீங்கள் முதலிடம் கொடுத்து செய்யணும் சரி அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்றா பலா தனாபுசு பில் அல்காப் சொல்லிட்டு என்ன சொல்லலாம் தெரியுங்களா பில் இஸ்முல் ஃபுசூக் ஈமான் நீங்க யாரையாவது குறை சொல்லி பேசுவதும் யாரையாவது குத்தி காட்டி பேசுவதும் யாரையாவது பட்ட சொல்லி பட்ட பேர் சொல்லி அழைப்பதற்கு சொல்லுகிறான் பில் இஸ்முல் ஃபுசூக் பாதல் ஈமான் ஈமானுக்கு பிறகு இந்த பாவமான செயல் மிக கொடுமையானது ஈமானுக்கு பிறகு இந்த பாவமான செயலை நீங்க செய்யக்கூடாது செய்தால் உங்களுடைய ஈமான் பாதிக்கப்படும் ஈமான் இல்லாமல் போய்விடும் சரி அதோட அல்லா நிறுத்தின சகோதரர்களே அப்படி நீங்க இதுக்கு வந்து செஞ்சுட்டீங்கன்னு வச்சுங்க இதுவரைக்கும் செஞ்சிருப்போமா இல்லையா நம்ம வாழ்க்கையில அல்லா சொல்ல பமல்லம் எத்துஃபா உலாய் கஹுமுல்லா இப்ப தௌபா செய்யுங்க இனியும் தௌபா செய்யல உங்களை விட அறிவிக்காரர்கள் யாரும் இல்லை அதனால இப்போ தௌபா செய்யுங்க சகோதரர்களே இனிமேல் இந்த பேச்செல்லாம் வச்சுக்கூடாது அடுத்தவங்களை பத்தி இதோட நிறுத்தல இதெல்லாம் ஒரே சூரத்தில் உள்ளது சூரத்தில் குஜராத்தில் உள்ளது ஒரே சூரத்தில் எல்லாம் வரிசையா சொல்லிக்கிட்டே வர்றான் நான் இப்போ ஒரு சூரத்தில் உள்ளதான் சில சொல்ல போறேன் அங்கங்க விட்டு விட்டெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை அடுத்து அல்லாஹ் சொல்ல யா ஐயுல்லதி நாமனு இஸ்லரிபு கசீரம் மினல் பன்னி இன்ன பாவல்லதி இஸ்முன் வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பாதுக்கும் பாவா அயுஹிப்பு அஹதுக்கும் ஐயாக்குல் ரஹ்மா ஹி மைத்தன் ஃபகரீத்துமு வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம் யா ஐயுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ஜகரின் வ என்னை கொண்டு அது அதன் காரணமாகவாவது உங்களுக்கு இந்த உணர்வு பிறக்க வேண்டும் நான் இந்த செயலை செய்யக்கூடாது என்று இந்த கூப்பிட்டு சொல்றது இருக்கு பாருங்க சில நேரத்துல ரொம்ப பிரிய வந்துட்டா நம்ம ஊர்ல பொதுவாக கம்மி பழக்கம் மத்த இடங்கள்ல கேரளாவில சில எல்லாம் பிரிய வந்துட்டா மானே நான் சொல்றது கேளு மவனே நான் சொல்றது கேளு மவனே இந்த மவனே மவனே கூப்பிடுறேன் அப்துல் கார் பேர் வச்சது என்னாச்சு அடே அப்துல் கார் கேள்றான்னு சொல்லாமல்ல நீங்களா விடுங்க அப்துல் ரஹ்மான் கேள்றான்னு சொல்லாமல்ல மவனே நான் சொல்றது கேளு அல்ல நம்ம எவ்வளவு பிரியமா கூப்பிடுறோம் ஆமனோ என்னை கொண்டு கொண்டவர்கள் கூப்பிட்டு சொல்றா லாயத்த பாதுக்கும் நீங்கள் யாரை யாரும் யாரை பற்றி புறம் பேசாதீர்கள் இஸ்தனிபு கசீரம் எனவன் அதிகமான எண்ணங்களை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் நினைவுகளை விட்டு நீங்கள் நீங்கிக் யாரை பற்றி நினைக்கிறே வேண்டாம் பேச வேண்டாங்கிறது அப்புறம் ஏன் நினைக்கிறீங்க அவர் அப்படி சும்மா உட்கார்ந்துட்டு உள்ளே ஓடுது நிலம் அல்லா சொல்ற இன்ன பாவம் தண்ணி இஸ்முல் உங்களுடைய நினைவுகளில் சிலது பாவம் நினைக்கவே வேண்டாங்கிறாங்க அல்ல நம்ம நினைக்காம இருப்போமா எங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு முழிப்பு வந்துருச்சு அதனால இப்படி போனானே குறுக்க நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது போது எங்க போயிருப்பா இருக்கு இருக்கு அந்த பக்கம் வந்து கள்ளச்சாராயம் வைக்குதுன்னு சொல்ல எதுக்கு அவன் கள்ளச்சாராயம் குடிச்சா நமக்கு என்ன இல்ல விஷத்தை குடிச்சு செத்தா நமக்கு என்ன நமக்கு நம்மளால அதை தடுக்க முடியுமா தடுக்கணும் யாத்தவா சொல்லி திருத்த முடியுமா திருத்தணும் இல்லாட்டா பேசாம சொல்லுங்க எப்படியா சொல்றது மூடிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு நமக்கு என்ன சம்பந்தம் நான் சொல்லல இது அல்ல எவ்வளவு அழுத்தம் இருக்க தொழுகை ரக்காத்தை சொல்லல நோவனுடைய விரிவை சொல்லல அஜுடைய சட்டத்தை சொல்லல மினாவை சொல்லல அரவாச சொல்லல அல்ல சொல்ல இசிரிபு கசீரம் வன்னி பாவம் இஸ்மும் வலா தஜஸ்ஸு யாருடைய ரகசியத்தையும் உழவு செய்ய உழவு உழவு செய்து ஆய்வு செய்யாதீர்கள் அவர் என்ன செஞ்சிருப்பாரு எங்க போயிருப்பார் இந்த அவருக்கு பின்னால் அவரை பற்றி ஆராய்ச்சி பண்றது என்னவா இருக்கும் ஏதா இருக்கும் அப்படியா இருக்கும் இப்படியா இருக்கும் கூடவே கூடாது முதல்ல நினைக்காதீங்க பிறகு ரகசியமாக ஆய்வு செய்யாதீர்கள் பிறகு இந்த ரெண்டை செஞ்ச பிறகு உங்களுக்கு என்ன தேவையோ அவரை பத்தி பேச வேண்டியது வரும் அதனால அல்லா சொல்றான் பாதுக்கும் பாவா யார் யாரை பற்றி புறம் பேசாதீர்கள் அயோஹன்பா இருக்கும் மைத்தன் உன்னுடைய சகோதரன் செத்து கிடக்க உன்னுடைய சொந்த சகோதரன் செத்து கிடக்க பச்சை இறைச்சியை நீ திம்பாயா அவருடைய அவரிடத்தில் இருக்கிற குறையை நீ பேசுவது அவர் செத்து கிடக்கும் போது உன்னுடைய சகோதரன் செத்து கிடக்கும் போது அந்த பச்சை இறைச்சியை தின்றால் எவ்வளவு பெரிய கேவலமோ அது போன்ற கேவலம் என்று எல்லாம் சொல்லுகிறான் எந்த குலத்தாலோ எந்த கோத்திரத்தாலோ யாருக்கும் எந்த பெருமையும் நான் உங்களை ஒரு மணி ஒரு இருந்து ஒரு பெண்ணிலிருந்து இந்த புற உலகத்தையும் படைத்து வைத்திருக்கிறோம் பிறந்தவர்கள் தான் இல்லை இருந்து பிறந்தவர்கள் தான் உங்களுடைய வேறுபாடு இல்லை உங்களை குலங்களாக ஆக்கியிருக்கிறோம் எதற்காக எதற்காக தாரகு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தானே தவிர உயர்வு தாழ்வுக்காக அல்ல இல்ல அக்கிரமக்கும் இந்த அக்காக்கும் உங்களிலே அக்கிரமானவர்கள் அவர்கள் உயர்ந்தவர்கள் அல்லாஹுவை அஞ்சுகிறவர்கள் தான் உயர்ந்தவர்கள் அல்லாவை அஞ்சாதவர்கள் எல்லாம் மட்டம் அல்லாவை அஞ்சியவர்கள் எல்லாம் உயர்வு அதுதான் இலக்கணம் அதுதான் இலட்சணம் அல்லாஹ் தலா இந்த இடத்துல சொல்லிட்டான் சரி பிறகு தனிநபர்களை சிவத்தை பற்றி எல்லாம் சொல்லும் போது சாதாரண பூமியில் நடக்கிற பாருங்க அதுக்கு எல்லாம் சொல்றோம் வலாத்தம் சிவில் ஆகுது மரகா இன்னக்க லன் தக்ரிபல் ஜிபால தூலா அல்லாஹ் தஆலா வலா தம்ஷி பில் அர்தி பூமியில நடக்கும்போது அகம்பாவ நடை நடக்காதே நீ கடலுக்கு அடியிலோ மலை உச்சியோ போய் தொட முடியாது நீ ஒரு சாதாரண மனிதன் தானே அஞ்சு அடி ஆறு அடி மனிதன் தானே அந்த அடக்கத்தோடு நட வலாத்தம் சிபில் ஆர்தி மரகா நடக்கிறது கூட அல்ல இறக்கிறது சொல்றான் வலாத்தம் சிபில் ஆர்தி மரகா இமாதர் ரஹ்மான் எம்சூனால் அல்லாஹ் ஹவுனா அல்லாஹுடைய எப்படி நடப்பார்கள் பூமியில அமைதியாக நடப்பார் சாதாரண நட காலாக நடக்கிற வாழ்க்கை இல்லை சாதாரண வாழ்வியலில் சம்பந்தப்பட்ட கால்நடைக்கு கூட அல்லா சொல்லுகிறான் உங்களுடைய நடையிலேயே தெரியக்கூடாது அப்படி பெருசா அவரை பார்த்தாலே அவர் நடையை பார்த்தாலே தெரியுது ஓஹோ ஒரு சரை திறந்த நாம் பாருங்க அந்த காலத்துல போலீஸ்காரங்களுக்கு அரக்கால் போட்டு விட்டு அது குடிக்க கஞ்சி இல்லாட்டால் அதுக்கு நிறைய கஞ்சி இருக்கும் ரஃபா இருக்கும் தேவையில்லை சோதரர்களே நான் நல்லா வந்தா அந்த அகம்போத நடை வேண்டாம் திரு நடை வேண்டாம் அவனுடைய நடை நட அல்லாஹு தாலா சொல்றான் அதே மாதிரி பேசும்போது இந்த மாதிரி இடத்துல ஒரு உணர்ச்சி ஊட்டுவதற்காக வேண்டி சத்தம் போட்டு பேசலாம் இல்லையானால் வாபுல் மின் சௌத்திக்க உங்களுடைய சப்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு தேவையோ அவ்வளவு சத்தமா பேசுங்க அதுக்கு சொல்லிட்டு அண்ணா என்ன சொல்றான் தெரியும் அதான் பெரிய ஆச்சரியம் இன்னும் அன்கர லஸ்வாத்தில சௌத்துல ஹமீத் சத்தத்திலே மோசமான சத்தம் கழுவ சத்தம் வேண்டாம் யாராவது சத்தம் போட்டு பேசலாம் அல்ல அதுக்கு என்ன உதாரணம் சொல்றான் யார் உதாரணம் சொல்றான் அல்ல சொல்றான் பேசுறதுக்கு கூட அல்ல இவ்வளவு விளக்கமா சொல்றான் சகோதரர்களே மற்ற விஷயங்களை வாழ்வியலை அல்ல திரும்ப திரும்ப குரானில சொல்லி இருக்கிறான் அதே போல அல்லாஹால சொல்லுகிறான் அதாவது இதா கீழலுக்கும் பில் மஜாலிசி வாங்க இந்த மஜிலிஸ்ல உட்கார்றது இதுக்கெல்லாம் போய் பெருசா சொல்லணுமா அல்லா சொன்னா இதா கீழலுக்கும் பில் மஜாலிசி தஃபஸ்ஸஹு ஃபஸ்ஸஹு யஃப்தஹ் இல்லாஹு லக்கும் வ இதா கீழலுக்கும் யுஷுசு ஃபன்ஷுசு யர்ஃப இல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் அல்லதீன உத்தில் இல் மதரஜா மஜிலிஸ்ல நெருக்கமாக உட்கார்ந்து இருக்கீங்க முதல்லயே இடம் விட்டு உட்கார கூடாது அது ஒரு விஷயம் அது பொதுவா இருக்கு ஆனா நெருக்கமா உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படி இருந்து கூட பின்னால வந்த ஒருத்தர் பின்னால வந்து ஒருத்தர் நம்ம சாதாரண பாய் வச்சு உட்கார்ந்து இருக்கிறோம் ஒருத்தர் வந்தாரு நம்ம ரெண்டு பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நகருங்கன்னு சொன்னார் நகருங்கன்னு இப்படி பாக்குறது எப்படி அந்த அவன் அப்படியே போய் முருகவானத்துக்கு போயிடணும் அவன் அப்படியே போய் அங்க அழிஞ்சிடணும் இதாக்கி அல்ல சொன்னா இதாக்கையில லக்கும் வாழ்வியலை பற்றி அல்ல சொல்லுகிறான் இது அக்கையில் இருக்கும் பில் மஜாலிச மஜிதிஸ் உங்களுக்கு சொல்லப்பட்டால் தபஸ்ஸஹு கொஞ்சம் விலகி இடம் கொடுங்கள் என்று சொன்னால் ஃபஸ்ஸஹு நீங்கள் விலகி இடம் கொடுங்கள் விலகி இடம் கொடுத்தால் யஃப்ஸஹில்லாஹு லக்கும் அல்லாஹ் சொர்க்கத்திலே உங்களுக்கு இடம் கொடுப்பான் என்ன நினைக்கிறீர்கள் வாழ்வியலை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் வாழ்வியலை பற்றி சாதாரண சிறந்த சகோதரர்களே இதே போல ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹால சொல்லிக்கொண்டே வரும்போது அதாவது மனிதன் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்கு பொதுவாக அல்லாஹால சில விஷயத்தை ஒரு இடத்திலே சொல்லி இருக்கிறான் பொதுவாக பல விஷயங்களை சேர்த்து ஒரே இடத்திலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அந்த ஒரு இடம் கட்டாயமாக கவனிக்க வேண்டியது அந்த இடத்திலே அல்லாஹால சொல்லுகிறான் வக்கலா ரப்புக்கு அல்லா தாபுது இல்லா ஐயா பபில் வாரிதேனி அஹ்சானா சூரே பனி இல்ல சுரை இஸ்ரான்னு சொல்லுவோம் சுரை பனி இஸ்ராயில் சொல்லுவோம் சுரை பனி இஸ்ரா இஸ்ராயில் இருபத்தி அஞ்சா இருபத்தி மூணாவது ஆயத்திலிருந்து அல்லாஹால ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் போது தெரியுங்களா சகோதரர்களே இது அல்லாஹ் அது அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்த ஹிக்மத் என்று அல்லா சொல்லுகிறான் இருபத்தி எட்டாவது இருபத்தி ஒன்பதாவது ஆயத்து வரைக்கும் போகுது முப்பத்தி ஒன்பதாவது ஆயத்து வரைக்கும் போகுது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது ஆயத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதாவது ஆயத்து வரைக்கும் இருக்கு நான் பூரா சொல்லணும் ஆனா எவ்வளவு நேரம் இடம் தருமோ தெரியல நான் முதல்ல சொன்னேன் இந்த தலைப்புல பேசினா நேரம் போதாது ஆனா சொன்னார் இல்ல பேசுற வரைக்கும் பேசுங்க நானும் பேசுற வரைக்கும் பேசுறேன் அல்லாஹ் உங்களின் மீது தீர்ப்பு செய்கிறான் பாருங்க அல்லாஹ் குரான் சாதா சொன்னாலே தீர்ப்பு தான் அல்லாஹ் பேச்சுக்கு மேல தீர்ப்பே கிடையாது அல்லாஹாலா ஐயாக்கர் ஆபுதுன்னு சொல்ல சொல்ல ஐயாக்கர் ஆபுதுங்கிறது தீர்ப்பு அலமது இல்லா ஹெர்பில் ஆர்மிங்கிறது தீர்ப்பு அலிப்லாமின் தாரிகள் கிதாபு தீர்ப்பு அந்த தீர்ப்புக்கு மேல தீர்ப்பு கிடையாது ஆனா இந்த இடத்துல அல்ல குறிப்பிட்டு சொல்கிறான் உன்னுடைய ரப்பு தீர்ப்பு செய்கிறான் நீ எப்படி தீர்வே என்னங்க சாதாரண ஒரு கோர்ட் தீர்ப்பு செய்துட்டாலே கோர்ட் தீர்ப்புங்க கோர்ட் தீர்ப்புங்க கோர்ட் தீர்ப்புங்க பாபரி மசீத கோர்ட் தீர்ப்பு இருந்தா இவங்க பேசக்கூடாதுங்க பேசக்கூடாது நம்ம பேசக்கூடாது மத்தவங்க பேச பேசுவாங்க நம்ம அவ்வளவு அதாவது சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர்கள் என்று நிரூபிக்கிறோம் கோர்ட் தீர்ப்புக்கே நிரூபிக்க வேண்டும் என்றால் மக்கள் ரப்புக்கு உன்னை படைத்து பராமரிக்கக்கூடிய ரப்பினுடைய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் மீறக்கூடாது என்ன ஜட்மெண்ட் தெரியுமா அல்லா தாபுது இல்லா ஐயா அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது வபில் வாலிதேனி அஹ்சானா இன்னும் உங்களுடைய தாய் தகப்பனோடு உபகாரமாக நடந்து கொள்ளணும் உங்களை பெற்றவர்கள் உங்களை வளர்த்தவர்கள் உங்களுடைய தாய் தந்தை ஆகையினால் அவர்கள் என்ன செய்தாலும் உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும் இம்மா எவ்வளவு இந்த கல்கிபிர் அகதுகுமா கிலாகுமா தாய் தந்தையில் இரண்டு பேருமோ அல்லது இரண்டு பேர் ஒருவர் வயது முதிர்ந்த நிலையில் உங்களிடத்தில் அவர்கள் இருப்பார்கள் ஆனால் பலாத்தக்குள் லகுமா உஃபின் அவர்கள் கௌமரியாக செய்யக்கூடாது என்பதில்லை ஒரு நீளமா அல்ல சொல்றான் ஆனா நோம்பை பத்தி நீளமா சொல்லல அஞ்ச பத்தி சொல்லவே இல்லை வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத்தல் இல்ல வலின்னாசி அலல் நாசி ஹஜ்ஜுல் பைத் அவ்வளவுதான் வலின்னாசி அலல் வலில்லாஹி அலல் ஹஜ்ஜுல் பைத் வேற சொல்லலையே என்ன காரணம் அது நீங்கள் கட்டாயமா செய்யணும் அதை ரசூல பார்த்து செய்யுங்க ஆனால் இது வாழ்க்கையில நீங்கள் ஒவ்வொரு வினாடியும் சிந்திச்சு சிந்தித்து அல்லாரை வணங்குறது எப்படி கடமையோ அதே போல தாய் தந்தை விஷயத்தை அல்லா சொல்லிட்டார் ரப்புக்கும் அது அப்புறம் அல்லா என்ன சொல்ற மாதிரி இது ஆச்சரியம் ரப்புக்கும் ஆலம் உபிமாஃபி இது பூசிக்கும் உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு உங்க ரப்புக்கு தெரியும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இல்லைங்கம்மா சும்மாங்கம்மா அப்படின்னு இல்லையே வாய்க்குள்ள இந்த கிளவி சும்மா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைச்சா அல்லாவுக்கு தெரியும் ரப்புக்கும் ஆழமு பூசிக்கும் போனது போச்சு இப்போது நீங்கள் ஆகிவிட்டால் நிச்சயமாக திரும்பி வருகிறவர்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார் இதுவரைக்கும் செய்ய இருக்கட்டும் இனி லேசான அவமரியாதை வர்ற மாதிரி வருத்த வர்ற மாதிரி காரியம் செய்யாதீர்கள் பிறகு சொல்றா இது போல அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மென்ட் அதனால செய்யற சகோதரர்களே நியத்து செய்யுங்க நான் எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில வரணும் இதற்கு நான் முக்கியமான ஒரு இடம் கொடுக்க வேண்டும் வாழ் அறிவியல் காரியங்களுக்கு முக்கியமான இடம் கொடுக்க வேண்டும் அதுதான் இந்த இஸ்லாத்தை இந்த உலகத்திலே பிரகாரப்படுத்தக்கூடிய காரியம் அதை விட்டுவிட்டு நாம் இவைகளை எல்லாம் புறக்கணித்து தள்ளிவிட்டு வெறும் கிராத் ஓதி ஆனால் வெறும் குரானை மட்டும் ரசித்து கேட்டுக் கொண்டிருப்போமே ஆனால் காரிவாசத்துடைய கிராத் மட்டும் வாங்கிக் கொண்டு வந்து சுரேஷியுடைய கிராத் வாங்கிக் கொண்டு வந்து இந்த சவுதி சேனல் வருகிறது என்று போட்டு பார்த்துக் கொண்டு உட்கார்ந்து இருப்போமே ஆனால் அல்லாஹ் விடமாட்டான் அல்லாஹ் இதை சொன்னதெல்லாம் கலாரப்புக்கு அல்லாவுடைய ஜட்ஜ்மெண்ட் மேலும் சொல்லுகிறான் வாத்திதல் குருபா உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை கொடுங்கள் சொந்தக்காரர் தர்மம் சொல்லுறேன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது உங்களுடைய ஹக்கு கொடுத்தே தீரணும் சொந்தக்காரங்களை பாருங்க உங்ககிட்ட அல்ல வசதி கொடுத்திருக்கிறான் சொன்னால் அதுக்கு அர்த்தமே இதுதான் உங்க சொந்தக்காரங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கத்தான் கொடுத்திருக்கிறான் அதனால வாத்திதல் குருவா ஹத்தகு உங்களுடைய சொந்தக்காரருக்கு அவருடைய ஹத்தை கொடுங்கள் வல்மிஸ்கீன இன்னமிஸ்கீன்களுக்கு வமனிசபி வழிப்போக்கர்களுக்கு கொடுங்கள் ஆனால் ஆனால் நீங்கள் உங்களுடைய செலவுகளை வலா துபசீர் கபசீரா வீண் விரயம் செய்யாதீர்கள் எந்த காரியத்தில் ஏதாவது லாபம் இருக்க வேண்டும் பிரயோஜனம் இருக்க வேண்டும் பிரயோஜனம் இல்லாத எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள் நான் உதாரணத்திற்கு சொல்கிறேன் யார் எதை பறித்துக் கூறுவதற்காக அல்ல உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் கல்யாண வீடு மகாலுக்கு முன்னாலே வாழை மரத்தை கொண்டு வந்து கட்டுவது அதே போல பத்திரிகை ஒரு பத்திரிகை இருபது ரூபாய் வருமானம் உள்ளவுக்கு அடிப்பது இதுவெல்லாம் வீண் செலவிலே சேரவா சேராதா சோதரர்களே எங்களுடைய மரியாதையை காட்டுகிறது என்று நினைத்தால் அல்லாஹ் சொல்லிவிட்டால் இன்னும் அக்கிரமக்கும் இந்த அல்லாஹ் அல்லாவை எவ்வளவு பயப்படுகிறீர்களோ அவ்வளவுதான் நீங்கள் பெரிய மனிதர்கள் அல்லாவை பயப்பட உலக லிஸ்ட்லே ஜனங்கள் ஜனங்களிடம் நம்மளை கண்ட மரியாதை செய்யலாமே தவிர வெளியேற்ற மரியாதை செய்யலாமே தவிர மானசீகமான மரியாதை தக்குவாவை கொண்டு தான் ஏற்படும் வேறொன்றை கொண்டு ஏற்படாது ஆகினால் செய்யாதீர்கள் அல்ல அதோட நிறுத்தல வாழ்வியலை பற்றி சொல்லிக் கொண்டே வருகிறான் இன்னல் கால இஹ்வான ஷயாத்தீன் வகான ஷைத்தான் கபூரா கபூரா ஷைத்தா வீழ்வரையும் செய்கிறவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் அல்ல சொல்லுகிறான் ஏன்னா அதை எப்படியாவது நம்ம விடணுங்கிறதுக்காக என்னுடைய தீர்ப்பு வீண் விரயம் செய்கிறவர்கள் எதிலே லாபம் இல்லையோ யாருக்கும் எந்த வகையான லாபம் இல்லையோ வெறும் ஆடம்பரத்துக்காக புகழுக்காக பேருக்காக ஏதோ ஒரு சில சடங்கு சம்பிரதாயத்துக்காக ஏதாவது காரியத்தை செய்வதானால் அது வீண் விரயம் அது சைத்தானுடைய சகோதரர்களாக நீங்கள் ஆகிவிடுகிறீர்கள் நிச்சயமா சைத்தான் ரப்பி கபூரா தன்னுடைய ரப்புக்கு மாறு செய்கிறவன் இம்மா துறையுதான் நானும் இபுத்தினா ரஹமத்தின் ரப்பிக்க தர்ஜூஹா உங்களுக்கு வரவேண்டியது வந்த பிறகுதான் கொடுக்க முடியும் உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு இப்பொழுது கையில கொடுப்பதற்கு இல்லை என்றால் சொந்தக்காரர்கள் தேவைப்பட்டு வந்து விட்டால் உங்க கையில இல்ல வந்த பிறகு கொடுக்கலாம்னு நினைச்சா கூட இல்ல இப்பவே நானே கஷ்டம் அப்படின்னு எரிஞ்சு விழுகாதீங்க என்ன செய்யுங்க கையில இல்லாட்டா கூட வகுல்லகும் கௌலம் மைசூரா அவர்களுக்கு மைசூர் பாக்கு மாதிரி சொல்லி சொல்லுங்க உலமாக்கள் கேட்பாங்க எங்க இருந்து அச்சு வந்து விளங்குறதுக்கு சொன்ன அவ்வளவுதான் எழுத்துக்கு அர்த்தம் கருத்து வகுல்லகும் கௌலம் மைசூரா அவங்க உங்க பேச்ச கேட்டாலே காசு கொடுக்கல ஏன் கொடுக்கல இல்ல கொடுக்கல அதனால தர்ஜுவா வரும் எதிர்பார்க்கறீங்க இப்ப கையில ஒண்ணு இல்ல வந்து கேட்கிறாரு அப்ப என்ன சொல்லுங்க போன இருந்துச்சு கொடுத்தேன் இப்ப என்ன மயிருக்கு தொலைஞ்சேன் சொல்லவே சொல்லாதீங்க இப்ப என்ன சொல்லுங்க வக்குல்லகும் அவர்களுக்கு சொல்லுங்கள் கவுலன் மைசூரன் லேசான மிருதுவான நரியமான அன்பான பக்குவமான எல்லா அர்த்தமும் செய்யற மைசூர்ல பெங்களூர்ல செய்யறாரு மைசூர் யூசூர்ல இருந்து வந்தது பலா தஜால் எனக்கு மகளூரத்தை நீலா ஒன்னும் தீக்க வலா தபசு துஹா குல்லல் பஸ்தி பத்த கௌத மதும மஹசூரா பாருங்க பெரிய ஒரு உசூல் அல்லா சொல்றான் அடிப்படை சட்டம் நீங்க கையை இப்படி கட்டிட்டு உட்கார்ந்துக்காதீங்க காசெல்லாம் இருக்குது காசு கொடுக்காதவனுக்கு அல்ல என்ன சொல்ல பேரு பலா தஜால் எதக்க பலா தஜால் எதக்க மகளூரத்தை நீலா உனக்குங்க போய் கேட்டா இப்படி உட்கார்ந்துருக்காரு என்னைக்கு இந்த கை எடுக்கிறது ஜோப்ல காசு விடுறது கையை விடுறது காசு எடுக்கிறது கையை இப்படி வச்சிருந்தா பட்டுன்னு விட்டுறலாம் இதை இப்படி வச்சிருக்காரு அதான் அப்படி கையை கட்டிக்கிட்டு உட்காராதீங்க அதுக்காக இருக்கிறதெல்லாம் அள்ளி அரைச்சு மட்டும் உங்களுக்கு கட்டுறதுக்கு வேட்டி இல்லாம அப்படியே நிக்காதீங்க அல்லா அச்சீவங்க அல்லா அறிவுள்ளவன் அல்லா என்னையும் உங்களையும் படைத்தவன் இந்த அகிலத்தை படைத்தவன் அந்த சாசனத்தை படைத்தவன் பிரபஞ்சத்தை படைத்தவன் படைத்த ஆளுகிற வல்லமை எங்கு பெற்றிருக்கிறான் எங்கு பெற்றுக் கொண்டே இருக்கிறான் அதனால செலவு செய்யற அடிப்படை உசூல் சொன்னா ஒரேடிய கருத்துல கையை கட்டி உட்கார்ந்துறாதீங்க வலாத்து பந்து வலா தபசு தொகா குள்ளல் பஸ் கையை ஒரேடிய விரிச்சிடாதீங்க ஒண்ணும் இல்லாம பத்தா கொழுத மருவ மசூரா பிறகு கை செய்யப்பட்டு உட்கார்ந்து விடுவீர்களே அந்த நிலைமை வரக்கூடாது இந்த ரப்பக்க ஆனால் ஒன்றியாக ஓயுங்கள் நீங்க என்னதான் செலவு செய்து உங்களுடைய கையில இருக்குதோ இல்லையோ ரிஸ்க் அல்லா கொடுக்கறதா கிடைக்கும் கையில இருந்ததுனா ரிஸ்க் கிடைக்கும் அர்த்தம் இல்ல இல்லாட்ட கிடைக்காத அர்த்தம் இல்ல அல்ல யாருக்கு நாடுகிறானோ இல்லல்லாஹ் எரிசுத்து ரிஸ்க் இணையஷா அல்ல யாருக்கு நாடுகிறான் அவர்களுக்கு ரிஸ்கை விசாரப்படுத்துகிறான் விசாலப்படுத்துகிறான் வயக்கமீர் யாருக்கு நாடுகிறான் சுருக்கி விடுகிறான் பெரிய பெரிய திறமையுடைய அறிந்தவர்கள் கையில் ரிஸ்க் இல்லாமல் இருக்கலாம் பெரிய திறமையே இல்லாதவர்கள் சாதாரணவர்கள் கேட்டா சொல்லுவாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமா இருந்தாங்க இப்ப என்னங்க வெறும் பத்தே கோடி தாங்க வெறும் பத்தே கோடி தான் எல்லாத்தையும் அவங்க அப்படியே திறமை இல்லைங்களே நல்லா பேசக்கூட வராதுங்களே எல்லாம் மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோங்களே எங்க பாக்கெட் காலிங்களே பாத்தீங்களா பாக்கெட்டை எப்படி இருக்கீங்களே அப்ப அவர் அவர் என்னங்க பேசவே தெரியாது அதெல்லாம் இல்ல பேச்சுக்கு சம்பந்தமே கிடையாது இல்லல்லாக நிச்சயமா பார்த்து கொண்டிருக்கிறான் அவர்களை அறிந்து கொண்டிருக்கிறான் யாருக்கு எப்ப எவ்வளவு எங்க எப்படி அதெல்லாம் தெரியும் நீங்க சொன்னபடி அந்த வேலை அவன் வேலை இதோட ஒரே சூரிய இருக்கிற ஒரே ரெண்டு பக்கத்துல இருக்கிற தொடர்ந்து இருக்கிற ஆயத்தை நான் சொல்றேன் வலா பக்துலு அவளாடுக்கும் ஹைஷியத்தை இல்லாத் உங்களுடைய குழந்தைகளை உணவுக்கு பயந்து கொள்ளாதீர்கள் உங்களுடைய குழந்தைகளை உணவுக்கு பயந்து கொள்ளாதீர்கள் நகனு நருக்குகும் நகனும் அவர்களுக்கு நான் கொடுக்கிறோம் நீ அல்ல நான் என்று சொல்ல சொல்றோம் நகனும் நாமளும் ரிசு கொடுக்கிறது குழந்தையே நான் தான் கொடுத்தேன் குழந்தையே நான் தான் கொடுத்தேன் இவர் உடல் உறவு கொடுத்ததாலே குழந்தை இருக்குது எத்தனை பேருக்கு பதிமூணு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு எத்தனை பேர் உடலுறவு கொண்டிருப்பாங்க இந்தியர்கள் சராசரி வருஷத்துக்கு தொண்ணூத்தி ஒரு தடவை உடலுறவு கொள்றாங்களாம் இந்தியருடைய கணக்கு சராசரி தொண்ணூத்தொரு தடவை ஆங்கிலேயருடைய கணக்கு சராசரி நூத்தி பதிமூணு தடவை அரேபியருடைய கணக்கு சராசரி நூத்தி அறுபது தடவை இந்தியர்கள் சராசரி தொண்ணூத்தொரு ஒரு தடவை இப்படி வருஷம் தொண்ணூத்தொன்னு பிள்ளைகளா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்வான் எங்கேயாவது மாட்டிக்காதான்னு சொல்லி அப்படி எங்க காரணம் வருஷத்துல சில பேர் வந்து வெளியூர்ல இருப்பாங்க வந்து வருஷத்துல ஒரு லீவ் தான் கிடைக்கும் பத்து நாளைக்கு வருவார் பதினஞ்சு நாளைக்கு வருவாரு பார்த்தா வருஷம் வருஷம் கரெக்டா காலண்டர் வரும்போது அது வந்து குழந்தை வந்துடும் என்னங்க கராமத்தா இருக்குது இவர் கூடவே இருக்காரு ராத்திரி பூரா பகல் பூரா அவர் கேட்ட மாதிரி பகல்ல மூடு வருது பிள்ளை வெளியே போயிடுறாங்க இப்படி எல்லாம் நடக்குது குழந்தை காலம் அப்படி எல்லாம் நடக்குது குழந்தை காலம் ஆனா எப்போ ஒரு தடவை ஊருக்கு வர்றாரு ரெண்டு நாள் நாலு நாள் ஊருக்கு வர்றாரு குழந்தை பிறக்குது என்ன அல்லா குழந்தையும் கொடுக்கிறான் சொல்லுகிறான் சோதர்களே நான் உணர்வு ஊர்வமாக சொல்லுகிறேன் ஏதோ ஒரு வேலையை பூர்த்தி செய்து போக வேண்டும் ஏதோ பேசிட்டு போகணுங்கிறதுக்காக நான் சொல்லறேன் எப்படியாவது என் வாழ்க்கையில் வரணும்னு விரும்புற சோதர்களே நீங்களும் விரும்புங்க உங்க வாழ்வியல் வர்த்தம் பூரா உலகத்திலும் இஸ்லாமிய வாழ்வியல் ஹயாத்தாகட்டும் சோதர்களே நாங்கள் அரிசுக்கவும் நாம் அவர்களுக்கு ரிசுக்கு கொடுக்கிறோம் வையாக்கும் உங்களுக்கும் ரிஸ்க் உங்க குழந்தைக்கு மட்டுமல்ல உங்களுக்குமே நாம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நாம நாடனா ரிஸ்க் எல்லாம் இருக்கக்கூட டாக்டர் இவ்வாறு என்ன ஆகாது உப்பு இல்லாம சாப்பிடுங்க உப்பு இல்லாம பண்ட மட்டும் குப்பையில் இல்லைங்க உப்பு இல்லாம சாப்பிடுறவரும் குப்பையில தான் அவர் வாழ்க்கையில என்ன இருக்கு சோதரர்களே உப்பு இல்லை கூடவே சர்க்கரை வந்துடும் வாழ்க்கையில் இருக்கிறது உப்பு புளிப்பு சர்க்கரை தாங்க வேணும் இதெல்லாம் இருந்தா தானே ருசி உப்பு இல்ல சர்க்கரை இல்ல என்னங்க சாப்பிடுற உப்பு போடாம ஜீனி போடாம கஞ்சி குடிக்கிறேன் நோம்பு கஞ்சி தேவையில்லைங்களா நானும் நானே நரிசுக்கும் வையாகும் நீங்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள் ரிசுக்கு பயந்து நான் தான் உங்க அவர்களுக்கு இது கொடுக்கிறோம் என்று மட்டும் ஐயாக்கும் உங்களுக்கும் இன்ன கத்தலகும் கான கபீரா குழந்தைகளை கொள்வது மாபெரும் குற்றம் இன்னைக்கு குழந்தை கொள்றதுங்கிறது இங்க சர்வ சாதாரணங்க குழந்தை கொள்றதுக்கு சர்வ சாதாரண அதுக்காக இது ஆளுரை அறிந்து கொள்ளுங்கள் எல்லாம் சும்மா கொடுக்குற பங்க்ல டீசல் போடுற மாதிரி டீசலோட சேர்த்து ஒரு கொடுத்தலாம் ஆளுரை அறிந்து கொள்ளுங்கள் விவசாயிங்கிறத ஆணுரை அறிந்து கொள்ளுங்கள் வீட்டுக்காரர்கள் சம்சாரிங்கிறத ஆணுரை அறிந்து கொள்ளுங்கள் எனக்கு எனக்கு தெரிய எங்க மாமனாருக்கு பதினாறு எங்க அத்தாவுக்கு பதிமூணு ரொம்ப தூரம் இல்லை எங்க மாமனாருக்கு பதினாறு தொண்ணூத்தாறு வயசுல தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி நாலு அல்ல தொண்ணூத்தஞ்சு வயசுல மவுத்து அசா பிடிச்சிருப்பார் கையில கையை இப்படி பிடிக்க மாட்டார் அசாவை ஊட மாட்டாரு அசா இப்படி பிடிச்சிட்டு தான் நடப்பார் தொண்ணூத்தாறு வயசுல அப்படியே இருந்தார் கடைசி வரைக்கும் பதினாறு பிள்ளை எதை பத்தி கவலையப்படல அவரு நிம்மதியா இருந்தார் எங்க அத்தாவுக்கு பதிமூணு நான் அதுல ரெண்டாவது இப்ப இருக்கிறதுல முதல் அதுக்கு மொத்தம் ஒரு பையன் பிறந்து பார்த்தா போயிட்டாரா நான் தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு பின்னால வரிசையில் இருக்குதுங்க பதிமூணு கணக்கு பாத்துங்க ஒண்ணு போக எத்தனை அவ்வளவு வளர்ந்துச்சு என் தம்பி சொல்லுவாரு தமாஸ் தான் தொழுதுக்கு வருவாரா எங்க அத்தா வீட்டுக்குள்ள பசங்க சின்ன சின்ன பசங்க விளையாடுற டே போடா எல்லாம் வரையும் என்ன நேரம் கட்ட நேரத்தில் வீட்டுல வந்து விளையாடு ஒருத்தன் சொல்லுவாங்க அத்தா நான் உங்க பையன் தான் படம் உள்ள படம் இன்னொருத்தர் வருவானா அத்தா நானும் உங்க பையன் தான் உள்ள படம் உள்ள படம் இப்படி நாங்க விளையாடுறது கூட அவர் பையன் தான் சும்மா விளையாட்டுக்கு நம்பி சொல்லுவார் அந்த சீசன் போச்சுக்கலாம் பதிமூணு பதினாலு எத்தனை பிள்ளைவா பதினாலு புள்ள பறக்கத்தா இருக்கட்டுமா பறக்கத்தா இருக்கட்டுமா சொல்ல மாட்டாங்க முதல்ல கேட்கறது பிள்ளை எத்தனை கேட்பாங்க ஆனா இன்னைக்கு கேட்கும் போது பிள்ளை எத்தனைன்னு சொன்னா இப்ப எனக்கு அஞ்சு அது ரெண்டாவது சீசன் பதினாறு பதினேழு ஒரு சீசன் பத்து ஒன்பது ஒரு சீசன் அஞ்சு ஆறு ஒரு சீசன் நாங்களும் அஞ்சு ஆறு சீசன் எனக்கு அஞ்சு இப்ப அஞ்சு இப்ப இப்ப அப்படி இல்லை ரெண்டு ஒன்னு ஆணும் பெண்ணு சமமா என்ன சமம் தான் இவனும் பேர் போட்டுக்கிட்டா அவனும் பேர் போட்டுக்கிட்டான் அவனும் பேர் போட்டுக்கிட்டான் ஜீன்ஸ் ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டாங்க ஷர்ட் ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் போண்டா ஓட்டுறாங்க ஹோட்டா ஓட்டுறாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிட்டாங்க ரொம்ப புத்திசாலித்தனம் உலகத்திலே இருக்கு முன்னாடி இந்த உலகத்துல இப்படி புத்திசாலி பிறக்கவே இல்லை தோழர்களை எப்படி ரெண்டு ஒன்னாக முடியாகவே முடியாது ரெண்டு பேருடைய குணாதிசயமே வேற உடல் அமைப்பே வேற உள்ள அமைப்பே வேற பேசுற முறையே வேற பேசும்போது பாருங்க ரிசப்ஷன் ஆம்பளைப்பட்டா யாரு எங்க வந்து ரூமா வேற இப்ப இல்ல அப்படி பாருங்க please please good morning good morning room வேணுங்களா பல்ல தட்டி கையில கொடுக்கணும் ரூம் ஆமா சிஸ்டர் இருக்குங்களா என்ன சிங்கிள் ரூம்களா டபுள் ரூம்களா இவன சிங்கிளா தான் வந்திருக்கிறான் அப்புறம் என்ன டபுள் ரூம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எல்லாம் போட்டுக்கலாங்க பொம்பளை தானே போடுறா அதே மாதிரி நரசுக்கு பொம்பளை தான் போடுறாரு பரசுக்கு பொம்பளை போடுறது இன்னொரு வகையில அறிவுபூர்வமானதா ஆனா அதே நேரத்தில் இந்த காலத்தில் அவ்வளவு நல்லதில்லை இந்த காலத்துல நான் நல்லது இல்லை ஏன்னா அவன் வந்து மனிதனுடைய மனோநிலை கட்டிருக்கு சரி இங்க அல்லாஹத்தால அதுக்கு அதனாலதான் அதுக்கு அடுத்து சொல்றான் வலா தக்ரபு சினா சினாவுக்கு பக்கத்துல போகாதீங்க ஜினா செய்யாதீங்கன்னு சொல்லுறேன் இன்னொருக்கான பாகிஷம் சபீரா அது கெட்டதாகவும் மகா கொடிய கடுமையான பாதையாகவும் இருக்கிறது வலா தத்துல் நசல்லத்தை ஹரமல்லா இல்லா ஹரமல்லா இல்லா பிலா எந்த நப்சையும் ஏதாவது உங்களுக்கு உங்களை உங்களை யாராவது கொலை செய்யறதுக்காக கொலை செய்யறது இருந்தா சரி அது பிசாசின் பேர் அரமையில இல்லாமல் எந்த ஆத்மாவையும் கொலை செய்யக்கூடாது குத்திர மதுலூமன் பக்கம் ஹி சுல்தானன் யாராவது அநீதியாக கொல்லப்பட்டால் அவரை அவருடைய நாம் மிகப்பெரும் அதிகாரம் கொடுத்திருக்கிறோம் பல கத்திரி பலா மாலல் எத்தி எத்தீமுடைய பொருளை தொடாதீர்கள் இல்லா ஹசன் ஹத்தா எவ்வளவு அசுத்தகு அவருடைய வயது வரும் வரை அவருடைய தொழிலை தொடாதீர்கள் வயது வந்தவரை அவருக்கு பொருளை கொடுத்து விடுங்கள் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுங்கள் வாக்குறுதிக்கு மாறு செய்யாதீர்கள் இன்னல் அஹதுக்கான மசூலா வாக்குறுதி கியாமத்திலே கேட்கப்படும் அவுகுல் அவுகுல் கையிலே திருத்தும் நீங்கள் அளப்பீர்களே ஆனால் அந்த அளவை சரியாக அளங்கள் கிறிஸ்தாசில் முஸ்தகீம் நேர்மையான தராசு கொண்டு நெருங்கள் இதெல்லாம் அல்ல சொல்லணுங்களா எல்லாத்தையும் மொத்தத்தில் நேர்மையான வேண்டும் சொன்னா போதுமே ஒன்றுண்டாக அல்லாஹ் தரா வக்கீலு வக்கீலு அவுஃபுல் கையில இதா கீழ்த்தும் அளக்கிறதுக்கு தனியா அல்லா சொல்றான் வசீலும் நிறுக்கிறதுக்கு தனியா அல்லா சொல்றான் ஏசவர்களே இது வாழ்க்கையில மாபெரும் முக்கியமான வாழ்வியலில் வாழ்வியலில் நடக்கக்கூடிய இந்த காரியங்கள் வாழ்க்கையில் மிக முக்கிய இடத்தை பெறுகிறது காரணத்தினாலே தாலிக்க கைவாச தப்பு மாலை சமிக்க இதை சொல்லி கல்லா சொல்ல தாலிக்க மிம்மாவா ரப்புக்க மினல் ஹெக்மத்தி இந்த மேலே சொன்னவைகள் எல்லாம் ஹெக்மத் ஹெக்மத்னு சொல்றாங்களே நுண்ணறிவு என்று மேலே சொன்ன காரியங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வதுதான் நுண்ணறிவு என்று அல்லாஹ் தர எனவே சோதரர்களே வாழ்வியலை பற்றி அல்லாஹால ஒரு இடத்தில் அல்ல ரெண்டு இடத்தில் அல்ல ஏராளமான இடங்களிலே திரும்ப திரும்ப அல்லாஹால சொல்லி இருக்கிறான் இதே போல அடுத்து வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் வியாபாரத்தை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி எல்லாம் அல்லாஹால திரும்ப திரும்ப தெளிவாக சொல்லிக் கொண்டே வருகிறான் வியாபாரத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் வட்டி வாங்காதீர்கள் என்று சொல்லும் பொழுது வியாபாரம் பற்றி ஒரு மாதிரி தானே இருக்கிறது அதே பணத்தை கொடுத்து பணம் வாங்குகிறோம் இதே பொருளை கொடுத்து பணம் வாங்குகிறோம் பொருள் பத்து ரூபாய் பெருமானம் உள்ளது பதினோரு ரூபாய் வாங்குகிறோம் அதே போல பத்து ரூபாயை கொடுத்து விட்டு பதினோரு ரூபாய் வாங்குகிறோம் என்ன தப்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் அகல்லா அதாவது இன்னம் காலு இன்னமல் பயம் ரிபா வியாபாரம் வட்டியை போலதானே இருக்கிறது அல்ல பதில் சொன்னா அடே அவ்வளவு எல்லாம் பேசாதே நிறுத்து பேச்ச வியாபாரம் வட்டியை போல தானே இருக்கிறது கணக்கு பாருங்க அல்ல சொன்னா இதுக்கு இதுக்கு பதிலே சொல்லவே வியாபார வட்டி மாதிரியா இல்லையா இந்த பேச்செல்லாம் உனக்கு இருக்கு அல்ல பதில் சொன்னா அல்ல பதில் சொன்னா அகல்லாஹுல் பைய ஹர்ரம ரிபா அல்லா பையை ஹலாமா ஹலாலாக்கினான் ரிபாவை ஹலாமாக்கினான் விடுதே இந்த தத்துவம் எல்லாம் பேசாதே மனுஷன் தத்துவம் பேசுவாங்க இல்ல அது வந்து இப்படி அவர் கேட்டார் பாருங்க ராத்திரியில நோம்பு வச்சா என்ன ஒரு ஹிந்தி சோதரம் கேட்டாரு இருந்தா கூட இப்படி ஒரு யோசனை ராத்திரியில வச்சுக்கிட்டா என்ன அது அப்படி செஞ்சா என்ன இது வட்டி இல்லைங்க இது லோனுங்க இது அது இல்லைங்க இது இன்ட்ரெஸ்ட்ங்க இது இதெல்லாம் சாராயம் இல்லைங்க இது பீருங்க வீடு அப்படியெல்லாம் போத வராது சும்மா தான் முடியும் பிளைட் கிளாஸ் அந்த சிலவன் போகும்போது ஒரு அம்மா கொடுக்குது எனக்கு குடிங்க என்ன பீருங்க அதே இது ஹராமாச்சது அது முஸ்லீம் பொம்பளை பீர் அது இல்ல எங்க எனக்கு புத்தி சொல்லு அந்த அம்மா இல்ல உலகத்துல இருக்கிறேன் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது முக்கால் பேர் எனக்கு புத்தி சொல்லுவாங்களா நம்ம போய் உட்காந்துட்டா உங்களுக்கு காலம் தெரியாத அஜித்து சும்மா நீங்க மதுரசாக்குள்ள நாலு செவத்துக்குள்ள அந்த குண்டு செட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு கிணத்து தவளையா நீங்க இருக்கிறீங்க உலகத்தை கொஞ்சம் பாருங்க உலகத்தை எல்லாம் பார்க்க சொல்றதுதான் நீங்க படிச்சு சொல்றேன் பள்ளியை பார்க்க சொல்லலைங்க பள்ளி இருக்கு ரம்ஜான் இருக்கு ஜக்காத் முஸ்லீம் இருக்கிற இருக்கு அஞ்சு மக்கள் இருக்கு நான் சொல்றேன் பூரா உலகத்தில் இருக்கிற மரம் எல்லாம் சொல்றேன் வட்டி சாப்பிட்டா என்ன தெரியுமா அல்லது விபாக்க லாய கோமுல இல்லாக்கமா கோமுல்லது எதப்பத்து ஷைத்தான் பஸ் யார் பேய் பிடித்த மாதிரி அலைவார்கள் உலகத்தில் சொன்னமல்ல அவன் என்னங்க பேய் பிடிச்சுவான் அந்த பேயை சொல்லல சில பேர் கேட்பாங்க பேய் இருக்கா இல்லையாங்க அந்த பேய் இல்ல சொல்லல சில பேர் ரொம்ப மோசமா நடந்தா தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு பைத்தியம் இல்ல ஆனா ஒரு மாதிரியா நடக்கிறான் அப்ப சொல்லுவா இவனுக்கு என்னங்க பேய் பிடிச்சிருக்கு இப்படி அலையிறாங்களே பேய் மாதிரி அலையிறாங்களே பேய் மாதிரி ஒரு விஷயத்துல அவருக்கு அறிவும் கெட்டு போய் நிலவும் கெட்டு போய் உணர்ச்சியும் கெட்டு போய் உணர்வு கெட்டு போய் அதையே பைத்தியமா அடைஞ்சா அவரை பைத்தியத்துக்கு மேல சொல்லுவோம் பெரிய பைத்தியத்துக்கு தான் பேய் பிடிக்கிறது சொல்றது அதுதான் அல்ல இங்க சொல்றான் தப்சீல இருக்கு தப்சீல முடிவுல கிட்டாவில இருக்கு மேலும் முன்னாள் உள்ள தப்சீலும் இருக்கு பேய் பிடிக்கிறது இங்க பேய் பிடிக்கிறதே இல்ல நம்ம மத்த மனுஷரை பார்த்து சொல்றவங்கள அறிவு கெட்டு போய் அடைஞ்சா அதே போல பேய் பிடிச்ச மாதிரி கேமத்துடைய நாளைக்கு இருப்பேன் நீ மனுஷனாவது இருக்க மாட்டேன் பேய் மாதிரி இருப்பேன் வட்டி சாப்பிடாதே வட்டி சாப்பிடாதே வட்டி சாப்பிடுறது பெரிய நூல் அல்லாஹ் சொல்லிட்டா நீ பேய் பிடிச்ச மாதிரி அழிவேன்னு சொல்லிட்டு அல்லா சொல்றா அழிச்சே தீர்வான் சதகாவை தர்மத்தை வளர்த்தே தீர்வான் அல்லாஹ் முடிவு பண்ணிட்டாங்க பிறகு யார் பைல்லம் தஃபாலு நீங்கள் நான் சொன்னபடி வட்டியை விட்டுவிட்டு வியாபாரம் மட்டும் நேராக செய்யவில்லை என்றால் ஃபதலு பிஹர்பி மின் அல்லாஹ் வ அல்லாஹ் ரசூலுடனே யுத்தம் தடுப்பதாக பிரகடனம் செய்யுங்கள் அல்லாஹ் ஒரு யுத்தம் ஜெயிப்பார்களா ரசூலோடு யுத்தம் ஜெயிப்பார்களா ஜெயிப்பார்களா என்பதில் கேள்வி தோற்பார்களா என்பதில் கேள்வி வேரோடும் வேரோடு மண்ணோடும் அவர்கள் அழித்தொழிக்கப்படுவார்கள் நரகத்துடைய அடித்தரத்துக்கு போய் சேர்வார்கள் எனவே மட்டு மட்டி என்பது மானசீக ரீதியாக மானசீக ரீதியாக மாபெரும் கொலை மாபெரும் கொள்ளை மாபெரும் கொடுமை மாபெரும் விபச்சாரம் மாபெரும் பாவம் மானசீகமான பாவத்திலே வட்டியை போல பெரும்பாவம் கிடையாது உடல் ரீதியான பாவத்திலே விபச்சாரத்தை போல பெரும்பாவம் கிடையாது நீ வியாபார விபச்சாரத்தை பத்தி எல்லாம் சொல்லுவார் அஸ்தானி வஸ்தானியத்து அஸ்தானி அஸ்தானி வஸ்தானியத்து பஜிரிதுக்குள்ள வாஹிதி மின் ஹுமாமயத்து ஜல்தா வராத்தா குதுக்கும் பிஹிமா ரஹுத்தும் வீதி இல்லா கல்யாணமான ஆண் பெண் விபச்சாரம் செய்தால் நூறு கசையடி அடிங்க நூறு கசையடி அதாபகுமா பத்தும் அந்த அதாவே ஒரு கூட்டம் நின்று வேடிக்கை பார்க்கணும் தனியாக கொண்டு வச்சு அடிக்கிறது இல்லை நூறு அடி வச்சா தாங்குவாங்களா அதுவும் கசையடி கசையடின்னு சொன்னா தோளினால் செய்யப்பட்ட சாட்டை அதுதான் அந்த அடிக்குதான் கசையடின்னு சொல்றது தோளினால் செய்யப்பட்ட சாட்டையில நூறு அடி சாதாரண இந்த காலத்துல பத்தாவது அடியில சுருண்டு விழுந்துருவான் பத்தாவது அடியில சுருண்டு விழுந்துருவான் டாய்டா டாட்டாய்ச்சி பத்தி மாதிரி நூறு அடி அதுவும் கூட்டத்தில் கொண்டு வச்சு அடிக்கிறோம் தனியா கொண்டு அடிக்கூடாது வலாத்தா எல்லாம் சொல்றோம் ஐயோ பாவமே சொல்லக்கூடாது தீன் பாவமே ஆன்மீகம் பாவமே மானசீகம் பாவமே மனிதம் பாவமே மனிதாபிமானம் பாவமே மனித நேயம் பாவமே அப்படி சொல்லுங்க இவன் பாவமே சொல்லாதீங்க இவன் ஜினா செய்து மனிதாபிமானத்தை கொண்டு விட்டான் மனித நேயத்தை கொண்டு விட்டான் மனித கலாச்சாரத்தை கொண்டு விட்டான் உண்மையான வாழ்வியலை கொண்டு விட்டான் ஆகையினாலே இவனை அடியுங்கள் இது கல்யாணம் ஆகாதவருக்கு கல்யாணம் ஆனவர்கள் ஜினா செய்தால் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு ஜீனா செய்தால் கல்லால் அறிந்து கொல்ல வேண்டும் சகோதரர்களே ஏனென்றால் மனிதாபிமானத்தை வாழ்வியலின் மேன்மையை கொலை செய்தார்கள் ஆகையினால் இவர்களை கல்லால் அடித்தே சாகடியுங்கள் அடுத்த ஒரு மனுஷனுக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட அவன் நரம்புல உணர்ச்சி வரக்கூடாது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நினைச்சாண்டு வச்சுங்க ஆஹ் ஒரு பொம்பளை அப்படின்னு நினைச்சாலே அந்த அவங்க அடிச்சதை நினைச்சா நாடி நரம்பெல்லாம் அடங்கி ஒடுங்கி தூக்க வந்துடணும் இதுக்குத்தான் அடிக்க சொன்னது இவன் தினா செய்ததுக்கு மட்டுமல்ல இந்த ஊர்ல இந்த நாட்டில இந்த உலகத்துல எவரை தினா செய்யக்கூடாது ஜினா செய்யக்கூடாது ஜினா நினைக்க கூடாது அல்லாஹ் என்ன செய்யறீர்கள் அதாவது அல்லாவுடைய போர் தொடுக்கிறீர்கள் சரி ஆனா வட்டிக்கு ஒரு லட்ச ரூபா வட்டி கொடுத்துட்டீங்க அஞ்சு லட்ச ரூபா வட்டி கொடுத்துட்டீங்க இப்ப வட்டி வாங்க வேணாங்கிறீங்க அப்ப அந்த அஞ்சு லட்ச ரூபாய் ரூ சம்பாதிக்கும் உங்க நீங்க எடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் தப்பில்லை அந்த அஞ்சு லட்சத்தை வாங்கி வட்டி வாங்க கூடாது எந்த ரீதியிலும் வட்டி கூடாது சகோதரர்களே வட்டி என்பது பேங்க்ல போனாலும் சரி எல்ஐசியில போனாலும் சரி வேற எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி வட்டி மரியாதை அளிக்கும் மனித நேரத்தை அளிக்கும் உலகத்திலே நேர்மையை வாழவே முடியாது எங்கே வட்டி வருகிறதோ வாழ முடியாது என்பது இன்றைக்கு உலகத்திலே நடக்கிற காரியங்களுக்கெல்லாம் வட்டி விபச்சாரம் இது போன்றவைதான் தலையாய காரணங்கள் அதை விட்டுட்டு அங்க குண்டு போடலாமா இங்க கோலி போடலாமா அங்க பம்பரம் போடலாமா இப்படி யோசிச்சுட்டு இருந்தா உலகத்தில் எதுவும் நடக்காது சகோதரர்களே மானச வாழ்வியலை எதுவரை நாம் கடைபிடிக்க மாட்டோமோ முஸ்லிம்களாகிய நாம் எதுவரை வாழ்வியலே ஒழுக்கத்துக்கு வரமாட்டோமோ அதுவரை நம்முடைய தொழுகையும் கூட நேரானதாக இருக்க முடியாது ஏனென்றால் தொழுகை கெட்ட காரியத்தை தடுக்கிறோம் கெட்ட காரியத்தை தடுக்கணும் அந்த தொழுகை ஒப்புக்கொள்ளப்படவே அர்த்தம் வெளியே வந்தவ தப்பு செய்யறானா உள்ள இருக்கிற தொழுகை ஒப்புக்கொள்ளப்படவில்லை இருக்கான் ஆகையினால் மல்லம் எஸ்தது மல்லம் தன்னஹோ சலாத்தானி பாஷா இவர் முன்கர் யாருடைய தொழுகை கெட்ட காரியத்தை விட்டு தடுக்கவில்லையோ லம் எஸ்தத் மின் அல்லாஹ் இல்லா போதா அவர்களுடைய தொழுகை அல்லாவை விட்டு தூரமாக்குவதை தவிர நேராக்காது சரி நீ நிக்கா பத்தி எடுத்துங்க அல்லாஹால யார் யாரை நிக்கா செய்யக்கூடாது தெளிவாக சொல்லி இருக்கிறார் யாரை நிக்கா செய்யலாம் அன்கபல் அயாமா மின்கும் அயாமாவை நீங்க நிக்கா செய்து கொள்ளுங்கள் யாருக்கு ஏற்க கல்யாணம் ஆகலையோ அதாவது கல்யாணம் அறவே ஆகாத பெண்ணா இருந்தாலோ அல்லது கல்யாணமாகி கணவரிடத்திலிருந்து விடுதலை பெற்று அல்லது கணவர் இறந்து போயிருந்தால் அந்த பெண்ணை நீங்கள் நிக்கா செய்து கொள்ளலாம் அயாமாக்காதான் செஞ்சு சென்று கொள்ளுங்கள் ரசூல்லா சொன்னாங்க நிக்கா செய்ய சுண்ணத்து நீங்கள் நிக்கா செய்து கொள்ளுங்க சில நேரத்தில் அத்தியாவசியமா இருந்தால் நீங்கள் பாலத்தில் போய்விடுவீர்கள் இருந்திருந்தால் நீங்கள் நிக்கா செய்து கொள்ளுங்கள் அதுவும் அல்ல என்ன சொல்ல தெரியுங்களா நிக்கா சொன்னா ஏதோ வந்து வயசானது போனது வந்தது அழகில்லாத அசிமானது குருடு நொண்டி கூணு குருடு அப்படி கல்யாணம் செஞ்சுக்கிறேன் யாராவது இறக்கப்பட்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நல்லது யாராவது இறக்கப்பட்டு கல்யாணம் செய்துட்டா என்ன நான் சொல்றது தெரியுங்களா நான் பாட்டு கத்திக்கிட்டே போறேன் பாருங்க கூணு கொருடு நொண்டி முடம் கண்ணு தெரியாது அதெல்லாம் கட்டிக்கிட்டா நல்ல பாவம் அந்த பொண்ணை யார் கட்டுவாங்க நம்ம கட்டிக்கிட்டா நல்லா நிறைய சுவா கொடுப்பா இல்ல சந்தேகம் இல்லை ஆனா அதுதான் அப்படிதான் கட்டணும் நல்லா சொல்லுவேன் அப்படிதான் கட்டணம் நல்லா சொல்லுற அல்ல சின்ன வார்த்தை இருக்கு பாருங்க எனக்கு இன்னும் ருசிக்க முடியல வயசு இவ்வளவு ஆயிடுச்சு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் ரசிச்சுட்டு இருக்கிறேன் அந்த வார்த்தையை வார்த்தையை ரசிக்கிறேன் மனைவி ரசிக்கிறேன் வார்த்தையை அதோட ரசிக்கிறேன் இப்ப ஐம்பத்தி ஒன்பது வயசு ஆகுது இன்னமும் ரசிக்கிறேன் இன்னும் முடியல கண்கஹு மா காபலக்கும் கண்கஹு மா காபலக்கும் நல்லா பாருங்க வாழ்க்கை என்ன சொன்னா கல்யாணம் பொண்ணு மத்த எல்லா அம்சம் பார்த்து இந்த வீட்டுல கல்யாணம் செய்யலாம் இந்த திருப்தி ஆயிருச்சுன்னு சொன்னா மாப்பிள்ள ஒரு தடவை பொண்ணை பாத்துக்கிறது நல்லது பாத்துக்கறலாம் இல்லை நம்ம பழக்கத்துல பொண்ணு பார்க்க பொண்ண பாக்குறது இல்ல அம்மா போய் பார்க்க அப்பா அம்மா அப்பா அந்த கேட்டுக்கல்ல பார்த்து என்ன வழங்கு அந்த அந்த கல்ல தானே பார்ப்பாங்க நமக்கு ஒரு கண் இருக்குதுங்களா வயசுக்கேத்த கண் ஒண்ணு இருக்குங்கல்ல வயசுக்கேத்த ஒரு கண்ணு வயசுக்கேத்த ஒரு பார்வை அந்த பார்வை அவங்களுக்கு வர முடியாது என்னதான் இருந்தாலும் அவங்க எல்லாம் அதெல்லாம் அவங்க பாதையில கொஞ்சம் வித்தியாசப்படும் சொன்னாங்க நீ பார்த்துக்கொள் அஹரா உங்களுக்கு இருவருக்கிடையில் அன்பு காதல் அது ரொம்ப ஏற்றமானது பெண்ணை பார்த்துக்கொள் என்று சொன்னார்கள் எல்லாம் முடிவாயிட்டான் முதல்லயே போய் ஒரு விடா ஏறி ஏறி கொஞ்சம் பொண்ணு இங்க வாமான்னு எங்க எல்லாம் கடைசியா ஒரு தடவை போட்டோம் இல்ல தனியா போட்டோம் இப்ப சொல்றாங்க கடைசியா மாப்பிள்ள போயிட்டு பொண்ணுட்டு தனியா பேசணுமா இப்ப அப்படி காலம் வந்துருச்சுங்க மாப்பிள்ள என்ன செய்யறாரு பொண்ணு தனியா வர சொல்லுங்க பேசிக்கிறேன் அட வெறும் பேசுவாரா சரி கேட்கிற ஆனந்தம் தான் என்னன்னு கேட்டா அதுக்கு சொல்றாங்க தம் அடிப்பியா தண்ணி போடுவியா அம்மா சொன்னதுக்கு ஆமா போடுவியா அதான் ஆனந்தமா விளங்கியிருக்கும் உங்களுக்கு இவன் கேட்கலாம் பொண்ணு அந்த காலத்துல பொண்ணு குடிஞ்சதான அது கல்யாணமாய் மதராத்திரியில போய் நாங்கெல்லாம் பட்ட பாட படித்தாங்க உன் பேர் என்ன உன் பேர் என்ன உன் பேர் என்ன அது எங்க சொல்லிச்சுங்க நீ வேணா கேளுங்க எங்க வீட்டுல போய் கேளுங்க பேரு கேட்கவே மூணு நாள் ஆச்சு மூணாவது நாள் என்ன சொல்லி தெரியுங்களா அதை பத்திரிகையில பாத்திருப்பீங்கல்ல காலங்க இப்ப தண்ணி போடுவியா தம் அடிப்பியான்னு கேட்குமா இது நீங்க நானும் சமம் இதெல்லாம் இந்த காலத்துல சர்வசாதாரணமா நடக்குங்க அதனால ஒரு நான் உண்மையில அதாவது நான் எப்பவும் சொல்லுவேன் அதாவது டிவி பாக்குறதுக்காக பாக்குறது ஒண்ணு போன இடத்துல டிவியை பார்த்தது ஒண்ணு ரெண்டு ரொம்ப வித்தியாசம் இருக்கு அப்படி சில இடத்துல பாத்துருக்கேன் அன்னைக்கு ஒரு பார்த்தேன் எங்க ஒண்ணு சொன்னாங்க இது ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லி அதுல பார்த்தேன் உண்மையை சொல்லிடுறேன் கதையில நிஜமா அதுல அந்த அம்மா கேக்குது அவர் சொன்னாரு கல்யாணம் முடியாது பண்ணிட்டேன் அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆமா பண்ணிக்கிட்டேன் டைரக்டா கல்யாணத்துக்கு போயிட்டீங்களா நேர கல்யாணத்துக்கு போயிட்டீங்களா ஆமா நேர கல்யாணத்துக்கு போயிட்டேன் லவ்வே பண்ணலையா இல்ல பண்ணல ஒரு தடவை கூட பண்ணலையா ரெண்டு மூணு பேர்த்த கூட பண்ணல இது மாதிரி கேக்குதுங்க என்னமோ லவ் பண்றது பரதம் ஐந்து தொழில் ரெண்டாவது பரதம் மாதிரி கேக்குதுங்க அதனால பொம்பளை கேக்குது காலத்தை கெடுத்தவர்களே காலத்துடைய கோலத்தை கெடுத்தவர்களே உங்களால் தான் ஓய்விக்காமல் இருக்கிறது உங்களால் தான் விவசாயம் இருக்கிறது யானை சேர்த்து தண்ணி குடிச்சு சாகுது ஆக வேண்டியது நீங்க அது யாரும் செத்துக்கிட்டு இருக்குது மானம் தாங்க இன்னைக்கு பேப்பர்ல தாங்க இருக்கு எந்த என்ன எந்த ஊர்ல கேரளா இல்ல தமிழ்நாடு பொள்ளாச்சி பக்கத்துலயே சொல்லிடலாம் சொல்லுங்க ஏதோ ஒரு சேத்தனி விழுந்து யானை செத்துருச்சு நீங்க விபச்சாரம் நான் தான் எல்லாத்தோட உயர்ந்த சொல்லிக்கிட்டே இருங்க அந்த அம்மா எனக்கு இது இப்படியா யாரையுமே பண்ணலையா என்னடா கல்யாணம் தானே பண்றது என்னமோ தப்பி தவறி செஞ்சு அதே பாவம் சொல்றோம் பார்த்தாலே பாவம் இது தொட்டா விஷம் இருக்கு தொட்டா சாக்கடிக்குது இவன் சொல்றான் அப்படியெல்லாம் செய்யணுமா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா சோதர்களே அல்லாஹால மிக பெரும் கொடுமை என்று சொல்லுகிறான் அவர்களை கல்லால் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான் இதே போல காவலுக்கும் மிசாய் உங்களுக்கு விருப்பமான விருப்பமான சொன்னா நிறத்தாலும் அழகாலும் வயதாலும் மற்ற எல்லா அம்சங்களாலும் பார்க்கறதுங்கிறது அந்த பெண்ணுடைய உருவத்தை தானே பார்க்க போறோம் குணமா கண்ணுக்கு தெரிய போது உருவத்தையும் பாருங்க உங்களுக்கு பிடிச்சதான்னு பாருங்க நீங்க அஞ்சரை அடி பொண்ணு மூணு மூன்று அடி அப்ப கடையை கூட்டி இதுக்குள்ள வச்சுட்டு போவீங்களா இல்ல பொண்ணு அஞ்சு அடி நீங்க ரெண்டு அடி நம்ம என்ன கூப்பிட்டா காலத்தட்டு இந்தாமா இந்தாமான்னு கூப்பிடல அந்த மேல இருந்து என்ன வேணும்னு கேட்கும் ஒட்டகத்தில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அது அதெல்லாம் பாத்துங்க உங்க உயரம் அந்த உயரம் அதெல்லாம் வாழ்க்கையிலும் அந்த உயரங்கள் எல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது அந்த குட்டையான அதுக்குள்ள பாதிப்பு ஏற்படுத்துது அதே போல பாடியும் பாதிப்பு ஏற்படுத்துது எத்தனையோ அம்சங்கள் இருக்குது பையன் மாப்பிளைக்கு தெரியாது எப்படி பார்க்கணும் சொல்லி அதனால மாப்பிளை பார்த்துக்குவாருன்னு பார்க்க சொல்லத்தான் சொல்லப்பட்டிருக்கு அதையும் பார்த்து உங்களுக்கு பிடித்த பெண்ணாக நிக்கா செய்து கொள்ளுங்கள் அதுவும் உங்களுடைய வாழ்க்கை தேவை என்னவென்று எனக்கு தெரியும் ஒரு ஒரே நிக்கா செய்து கொண்டு கூட வாழ முடியும் ஆனால் சில பெண்கள் அப்படி இல்லை அவருடைய மாதவிடாய் காலம் மாதவிடாய் காலத்தில் மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாலே பின்னாலே அவர்களுடைய அந்த மாதவிடாயின் காரணமாக அவர்களுக்கு வரக்கூடிய எரிச்சல் சுபாவம் அவர்களுக்கு எரிச்சல் சுவா பெண்களுக்கு பதினஞ்சு நாள் இல்ல இருபது நாள் அந்த சுவாதம் இருக்கும் மாதவிடாய்க்கு முந்தி ஆரம்பமாயிரும் மாதவிடாய்க்கு பின்னாலையும் இருக்கும் இது முந்தி யார் கவனிச்சு பாத்தீங்களா இல்ல தெரியல பாருங்க ஏன் இப்படி அந்த போல பக்கத்துல எரியுதுன்னு சொன்னா அது மாதவிடாய்க்கு முந்தையே அப்படி ஒரு உணர்வு உள்ளுக்குள்ள ஏற்பட்டுரும் நம்ம மாதவிடாய் காலத்துல அப்படியே நூறு சுருக்கம் ஏற்படும் பாருங்க நமக்கு எங்கேயாவது ஒரு புண்ணு இருக்குது முதல் ஒரு புண்ணு இருக்குது அதுல ரத்தம் வந்துகிட்டே இருக்குது வேட்டையெல்லாம் பட்டுக்கிட்டே இருக்குது இங்க கசகசன்னு நடக்கவே இதா இருக்கும் உட்காரவே இதா இருக்கும் எப்ப பார்த்தா ரத்தம் பட்டுக்கிட்டே இருக்குது வாழ்க்கை இருக்க முடியுமா இதை பொண்ணுக்கு மாசம் அஞ்சு நாள் எப்படி இருக்குது அப்படியே இருக்குது நீ போயிட்டு இப்போ இப்ப போயிட்டு நீங்க போய் என்னமா நல்லா இல்லையா அந்த அப்படின்னு பேசினா அந்த பொண்ணுக்கு எரிச்சு வருமா வரானா இதுதான் படுத்தும்பா யாப்பா என்று சொல்ல பண்றேன் சொல்ல சொல்லாதுங்களா இது மாதவிடாய் முடிஞ்ச பிறகு கூட அதுக்கு அந்த ஒரு சில சீசனுக்கு அந்த நேரத்துல அது நல்லா இருக்கும் பாக்கி நேரத்துல அது நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது அந்த சிலை முட்டை உயிராகி பத்து நாள் பன்னெண்டு நாள் உயிரா இருக்கும் அந்த வருஷத்துல ஒரு மாசத்துக்கு ஒரு முட்டை தான் உயிராகும் அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் பெண்ணுக்கு ஆணின் பக்கம் தேட்டமும் தேவையும் ஆர்வம் இருக்கும் மற்ற காலங்களில் தேட்டம் இருக்காது ஆர்வம் இருக்காது சும்மா இவரா ஒன் சைடா இருக்க வேண்டியதான தவிர அது ஒன்னேதான் இருக்குமே தவிர ரெண்டு பேரும் போகவே முடியாது ஆகையினால் உங்களுக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எரிச்சு வரும்போது இன்னொரு கல்யாணம் வேண்டாம் பண்ணிக்கிங்க ஆனா எப்படி பண்ணுங்க சரியா பண்ணுங்க தப்பு இல்ல சரி ரெண்டு கல்யாணம் இருக்கு மாதவிடாய் அது குழந்தை வெட்டுப்படுத்தி இருக்குது குழந்தை பெற்று என்ன அவங்க குழந்தை உண்டான நாள்ல இருந்து அந்த எரிச்சல் தான் நீடிக்கும் குழந்தை பெற்று விலக்க நீடிக்கும் குழந்தை பிறந்த பிறகு ரெண்டு வருஷம் பால் கொடுக்கலாம் இப்ப எவ்வளவு கொடுக்குறாங்கிறது வேற ரெண்டு வருஷம் வரைக்கும் பால் கொடுக்கலாம் ஆக இருந்தது அதுல ஒரு பத்து மாசம் அதுக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சோம் இது ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் பிறகு அதுக்கு பால் கொடுத்தா அந்த குழந்தை பெருசாக வரைக்கும் குழந்தை பெருசாக வரைக்கும் அங்க கட்டலுக்கு போக முடியாது நம்ம இடம் தொட்டில போய் படுத்துக்கலாம் கடலுக்கு போக முடியாது இப்போ ஆண் எப்படி தன்னுடைய உணர்வுகளை அடக்க முடியும் தேவைப்பட்டால் ஆனா இது மானசீகமான பேச்சாளர்களே உலகத்தை யாருக்காவது போய் எங்கேயாவது முட்டிக்கிட்டு சாகட்டும் அல்ல சொல்றா பண் சௌமா பாவலுக்கும் நிசா மஸ்ரா வருவா ஒருவா ரெண்டு கல்யாணம் பண்ணுங்க மூணு பண்ணுங்க நாலு பண்ணுங்க அதுக்கு மேல உங்களுக்கு தேவைப்படாதுங்கிறது எனக்கு புரியும் எனக்கு தெரியும் என்ன சொல்ல ஆக கூடுதல் தேவைப்பட்டா நாலு தேவைப்படலாம் பள்ளிக்கிறது அனுமதி தந்திருக்கிறானே தவிர பண்ணுவதே அவசியமாக்கல இந்த காலத்தில் சொன்னாங்க முஸ்லீம்கள் நாலு பண்ணிக்கிறாங்க மூணு இல்ல பூரா கேட்டு பாருங்க இப்ப ரெண்டு பண்ணி இருக்கு இப்ப ரெண்டு பண்ணி ரெண்டும் உபயோகத்தில் கொஞ்சம் கை நூக்கி பார்க்கலாம் ரெண்டு பண்ணி இருக்கல ரெண்டு உபயோகத்தில் இருக்கல இல்ல போங்க ஏக ஏக போக பத்தா ஒண்ணுக்கே வழி இல்லாம அப்படிதானுங்களே அல்ல அப்புறம் சொன்னாங்க இருங்க பைன் ஹிஸ்டும் எல்லாம் பாதிலும் நீங்கள் அந்த நான் மனைவி ரெண்டோ மூலம் பல மனைவி செஞ்சு நீதியாக நடக்க முடியும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கி கொடுக்கணும் ஒரே மாதிரி சாப்பாடு ஒரே மாதிரி இது ஒரே எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அதே போல இரவு பங்கீடும் இந்த இந்த மனைவி ஒரு இரவு அடுத்த மனைவி ஒரு இரவு அடுத்த மனைவி ஒரு இரவு இப்படித்தான் பங்கணும் மூணு மூணு மனைவில மூணு இரவு மூணு இரவு முடிஞ்ச பிறகு நாலாவது இரவு திரும்ப இங்கே வரணும் ரெண்டு இரவு ஒரு மனைவிக்கு சேர்த்து கொடுக்க அனுமதி இல்லை இரவு பங்கீடு அதே மாதிரி உணவு பங்கீடு உடை பங்கீடு பணப்பங்கீடு அத்தனை பங்கீட்டும் சமமாக இருக்கணும் நீங்கள் பயந்தால் பயிர் சுற்றும் அல்லா தாது ஒரே நிக்காக நிறுத்திக் கொள்ள கொள்ளுங்கள் ஒரே நிறுத்திக் கொள்ளுங்கள் தாலிக்க அல்லா நீங்கள் எல்லை கிடக்காமல் இருப்பதற்கு ஒன்றுதான் சிறந்தது சொல்லுங்க நிக்காயை உலகத்தில் எந்த வரலாறு இப்படி சொல்லியிருக்கா இதுதான் ஒரு சுருக்கம் சொல்லியிருக்கேன் இதே நீங்க யார யாரை பண்ணிக்கலாம் யாரை பண்ணக்கூடாது அதுவும் எல்லாம் தெளிவா சொல்லியிருக்காங்க சகோதரர்களே யார் யாரையெல்லாம் கல்யாணம் செய்து கொள்ளலாம் யாரையெல்லாம் செய்யக்கூடாது தெளிவாக அல்லாஹால சொல்லியிருக்கிறார் அந்த ஆயத்தில் விரிவாக தங்களுடைய அதாவது நிக்கா செய்து கொள்ள ஜாயிசானவர்கள் யார் என்பதை தெளிவாக அல்லாஹால சொல்லி இதே சூரத்து நிசான் அல்லாஹால விரிவாக சொல்லி அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் வேற யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது ஹுரிமத்து அடைக்கும் உம்மஹாத்துக்கும் உங்களுக்கு அறமாக்கப்பட்டிருக்கும் உங்களுடைய தாய் பலாத்துக்கும் உங்களுடைய பெண்மக்கள் அசவாத்துக்கும் உங்களுடைய சகோதரிகள் அம்மாத்துக்கும் உங்களுடைய தாயுடைய சகோதரிகள் தாயுடைய சகோதரிகள் வகாலாத்து தகப்பனாருடைய சகோதரிகள் வகாலாத்துக்கும் உங்களுடைய தாயுடைய சகோதரிகள் பராத்துல் அகி சகோதரருடைய பெண்மக்கள் பராத்துல் உக்தி சகோதரியுடைய பெண்மக்கள் ஒம்மஹாத்துக்கும் இல்லாத்தி அரதானக்கும் உங்களுக்கு பால் கொடுத்த தாய்மார்கள் சொந்த தாய் இல்ல பால் கொடுத்திருந்தால் பால் குடி பருவத்தில் அந்த தாயும் ஹராம் அந்த பெண்ணும் ஹராம் வரபாய்வுக்கும் இல்லாத்தி ஹஜூரிக்கும் மின் நிசாய்க்கும் நீங்கள் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்திருக்கிறீர்கள் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்திருக்கிறீர்கள் அந்த பெண் அந்த பெண்ணுடைய மடியிலே வளர்ந்த அந்த குழந்தை அந்த பெண் குழந்தையும் அல்லாத்தி தகழ்த்தும் பிகின்ன எந்த பெண்ணை எந்த பெண்ணுடைய உடலுறவு கொண்டு விட்டீர்களோ அந்த பெண்ணுக்கு வேறொரு முந்திய கணவருக்கு பிறந்த குழந்தை என்னுடைய மனைவி வேறொருவரை கல்யாணம் செய்திருந்து அவர் இறந்துட்டார் இப்ப நாங்க வச்சுங்க அப்ப நான் இந்த மனைவியோடு உடலுறவு கொண்டு விட்டால் இந்த மனைவிக்கு அந்த கணவரோடு பிறந்த பெண் குழந்தை கல்யாணம் செய்யக்கூடாது உடலுறவு கொள்ளல நான் விட்டுட்டேன் உடலுறவு கொள்ளாமே ஏதோ காரணத்தினால் நான் விட்டுட்டேன் சொன்னா அந்த பெண்ணை அந்த அந்த மகளை கல்யாணம் செய்து கொள்ளலாம் தகழ்த்தும் பயிலும் தக்குனும் தகழ்த்தும் இன்னவராஜனா அலை உடலுறவு கொள்ளாவிட்டால் கல்யாணம் செய்து கொள்ளலாம் இப்படி யார் யாரை செய்யக்கூடாது நல்லா சொல்லிட்டா அதே மாதிரி வான் கஜ்மா பைனர் உத்தை இரண்டு சகோதரி ஒன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது அக்காவை பண்ணியிருந்தா தங்கச்சி பண்ணக்கூடாது தங்கச்சி இருந்தா அக்காவை பண்ணக்கூடாது இதெல்லாம் இதெல்லாம் நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம் சொல்லுங்க உலகத்தில் யாராவது எங்கேயாவது எந்த நாட்டிலாவது எந்த காலத்திலாவது யார கல்யாணம் பண்ணிக்கலாம் யார பண்ணக்கூடாது எத்தனை பண்ணிக்கலாம் எத்தனை பண்ணக்கூடாது அவர்களோட எப்படி நடக்கும் ஏதாவது ஒரு வேதத்தில் ரிக்வேதத்தில் எதிர்வேதத்தில் ராமகதாவில சம்பூர்ண ராமாயணத்தில் ஏதாவது ஒரு வேதத்தில் இது போன்று தெளிவாக சொல்லப்பட்டிருந்தால் ஈஷான் அவர்களோடு நாம் ஒத்து பார்க்கலாம் இது சரி என்று சோதரர்களே வாழ்வு என்பது நம்முடைய வாழ்க்கையோடு பின்னிப்பிணைந்த ஒன்று அதை பேணி நடக்க வேண்டியது நம்முடைய சம்பூர்ணமான கடமை அதை விட்டு நடப்போமையால் நிச்சயமாக அல்லாஹுத்தால மன்னிக்க மாட்டான் எனவே வாழ்வில் கட்டாயமாக அதை நாம் செய்ய செய்தே ஆக வேண்டும் இதே போல பெண்களோடு நடப்பது எப்படி பெண்களை பார்ப்பது எப்படி குள்ளில் மூமினின் அங்குமின் அப்சாரியின் மூமினான ஆளுக்கு செல்லுங்கள் பார்வை தாழ்த்திக் கொள்ளுங்கள் குல்லில் மூமினாக்கி அங்குமின் அவசாரிகள் பெண்களுக்கு செல்லுங்கள் பார்வை தாழ்த்திக் கொள்ளுங்கள் பாருங்க ஆண்களுக்கு தெரியா பெண்களுக்கு தெரியா பார்வை தாழ்த்தி தான் வைக்கணும் அன்னைய பண்ண பார்க்கவே கூடாது மக்கள் யூத்துக்குள்ள பெண்களை நீங்க வீட்டுக்குள்ளே இருங்கள் ஆனால் அதினலுக்கும் ஹரி சேர்ந்திருக்கிறது ரசூலுள்ள அனுமதி தந்திருக்கிறார்கள் இது அமசத்திற்கு ராஜா இது மாதிரி ஒரு வார்த்தை வருது தேவைக்கு பெண்கள் வெளியே போறதுக்கு அனுமதி இருக்கு தேவை என்னங்கிறத கேட்கணும் கட்டாய தேவை வெளியே போய் தான் ஆகணும் நீங்க உங்களை முழு முழுமையாக மறைத்துக் கொண்டு வெளியே போங்கள் பார்க்கிறவங்களுக்கு உங்கள் மேல ஆசை வரக்கூடாது இதா சாழ்த்தும் மத்தால் ஏதாவது வந்து எங்கள் பெண்களிடத்தை கேட்பதானால் பசல் உண்ணமின் வராய ஹிஜாபில் திரைக்கு பின்னால் கேளுங்கள் நபியுடைய மனைவிக்கு சொல்கிறான் திரைக்கு பின்னால் பெண்களிடத்தில் பேசுவது திரைக்கு பின்னால் பேசுங்கள் ஒருத்தர் கூட லவ் பண்ணலையா ரெண்டு பேரும் கூட லவ் பண்ணலையா முழுமையா பாதிகளா துணியாரை கெடுத்து தொலைச்சிட்டீங்களே தாழ்த்தினீங்கள் நிமிந்து பார்க்காதீங்க உருவாக்கி கொடுத்த நம்முடைய நகர ஜமாத்துலமாவினருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இதை மறுபரிசீலனை செய்து அதை மறுபரிசீலனை இதை திரும்ப நீங்க கேட்டு பாருங்க கேசட் வரும் வாங்குங்க கேளுங்க என்ன உலமாக்கரத்துல செல்லுங்க உட்கார்ந்து மசாய